இந்த அருமையான நிகழ்வின் தலைவர் அவர்களே சிறப்புரையாற்றி அமைந்திருக்கும் அமர்ந்திருக்கும் வெளிப்பார்வையிலே அவரை விட்டு நான் அல்லது நான் என்னை விட்டு அவர் அல்லது இதற்கு முன்னாலே இருந்த சிராஜின் மில்லத் சாஹிப் அவர்கள் வெளிப்பார்வையிலே எங்களுக்கு இடையிலே வெகு தூரம் இருந்தாலும் கூட அந்தரங்க பார்வையிலே நாங்கள் இரண்டு பேராக இல்லை ஒருவராகத்தான் உங்களுக்கு தெரியும் தப்லீக் ஜமாத் வெளியே அனுப்பும் போது கெஸ்டுக்கு அனுப்பும் போது ஒருத்தரை பள்ளியில துவாவுக்கு உட்கார வச்சுட்டு வெளியே போவாங்க இவருடைய துவா தான் அந்த வெளியே போகிறவர்களுக்கு சக்தி ஊட்டுகிறது அந்த உள்ளே இருக்கிற ஒரு துவாவிற்கு இருக்கிற நபர் தான் நான் அவர்கள் வெளியே செல்வோம் லால்பேட்டை ஜெல்சாவிற்கு காயிதே மில்லத்தவர்கள் ரஹமத்துல்லா அலை வருகிற காலத்தில் ஷேகுல் மில்ல தவானி அவர்கள் அவர்களை வரவேற்கிற காலத்தில் இருந்து ஷேகுல் மில்ல தவானி அவர்கள் தாங்கள் சார்ந்திருந்த அல்லது தாங்கள் வளர்த்த முஸ்லிமைக்கு சொல்லி விவரங்களில் இருந்து நீண்ட விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் நேரடியாக இல்லை என்பது அது வேறு விஷயம் அதற்கு வேறு பல காரணம் எனவே அவர்களை அவர்களுடைய சேவையை நான் மனதார பாராட்டுகிறேன் அடுத்து நான் பெயர் உச்சரிக்க கூட தகுதி இல்லை ஹாஜி ரசூல் சாஹிப் அவர்கள் சொல்ல போனால் திருச்சியிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து ஏறக்குறைய எட்டு வருஷ காலம் இங்கே இருந்திருக்கிறேன் அந்த எட்டு வருஷ காலத்தில் பிறகு நான் ஏதாவது ஒன்றை செய்திருப்பேனே ஆனால் யாருடைய கண்ணுக்காவது அது ஒன்றாக படுகிறதானால் அதற்கு என்னுடைய குருநாதராக அவரைத்தான் நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த ரீதியிலே சொல் ரீதியிலோ அல்லது எழுத்து ரீதியிலோ எனக்கு ஆர்வமூட்டியவர்களிலே அவர்களை போன்று யாரும் இல்லை அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பல நாள் அங்கே தங்கியிருக்கிறேன் சில எழுத்துக்களை திருத்துவதற்காக இப்படி பல விஷயங்கள் ஆனால் முகஸ்துதியாகிவிடும் என்பதற்காக எல்லாம் மூடியும் அரைக்கிறேன் அல்லாஹ் மிக அறிந்தவர் அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் சோதரர்களே இந்த கேசட்டுகளை பற்றி ஏதாவது சொல்லி இருப்பார்களே சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய நல்தன்னம் அவ்வளவுதான் எல்லோரும் பேசுகிறார்கள் எல்லோருடைய பேச்சிலும் மார்க்கம் தான் இருக்கிறது நானும் பேசுகிறேன் அதிலும் மார்க்கம் தான் இருக்கிறது ஏதோ சில நடைமுறை காரியங்களை நான் சேர்த்து சொல்லி இருக்கலாமே தவிர வேறொரு புதிய பெரிய தத்துவங்கள் அதில் இருந்த இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை யாராவது அப்படி சொல்லும் போது எனக்கு வெக்கமாக இருக்கிறது ஆனாலும் அவர்களுடைய நல்ல எண்ணத்தின் காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே என்னுடைய ஏற்புறையில் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர்களுடைய நல்ல நல்லெண்ணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர்களுடைய நல்லத்தின் நல்லெண்ணத்தின் காரணமாக அல்லாஹு தாலா எப்படி ஹதீசில வருகிறது ஒருவர் ஒருவருடைய ஜனாசா கொண்டு போகப்படும் பொழுது பின்னாலே செல்லக்கூடியவர்கள் அவர்களை பற்றி அவரை பற்றி அந்த ஜனாசாவை பற்றி நல்ல பேச்சுக்களை இவர் நல்ல மனிதர் என்று பேசினால் அவர் உண்மையிலே அல்லாஹ்விடத்திலே நல்லவர் என்று அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் இல்லை போறானே மனுஷன் போய் தொலைஞ்சானே சீக்கிரமா அப்படின்னு பேசிக்கிட்டா அல்லாட்டமும் அப்படித்தான் இருக்கும் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அதிசயில வந்திருக்கிறது அப்படி தங்கள் போன்றோருடைய நல்ல எண்ணங்களின் காரணமாக அல்லாஹ் என்னை எப்படியாவது கரை சேர்த்து விட்டால் அதுவே போதுமானது என்று உண்மையில் நம்புகிறேன் அல்லாஹின் மீது சத்தியமாக நம்புகிறேன் அடுத்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் சொல்ல வேண்டியதில்லைதான் ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு சொல்லப்பட்டது பேராசிரியருக்கு சிறப்புரை எனக்கு சொல்லப்பட்டிருப்பது ஏற்புரை முதல்ல பேசுறவங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற உரை என்ன உரைன்னு விளங்கின வாழ்த்துறை போட்டுக்கிட்டு மூணு மணி நேரம் பேசினா அது வாழ்த்துறை இல்ல அது அறுப்புரை போடும் போதே அவங்க விளங்கித்தான் போடுறாங்க சிறப்புரை நன்றி நன்றியுரை வரவேற்புரை பேருரை பேருரைன்னா ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம் வாழ்த்துறைன்னு போட்டு நீங்க ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசினா இது வாழ்த்துறையா அந்த பேருரையே எவ்வளவு நேரம் பேசணுங்கிறது இருக்கு நான் பெருமைக்கு சொல்லல எனக்கு எந்த பேர் போடுறாங்களோ என்ன பேர் பத்திரிகையில பார்ப்பேன் சிறப்புற போட்டிருக்கா ஏற்புற போட்டிருக்கா வாழ்த்துற போட்டிருக்கான்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேரை சுருக்குவேன் அது அதுவும் ஒன்று என்னுடைய பேச்சு மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணம் இவர் அறுக்க மாட்டார்னு தெரியும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாராம் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் கடிகாரத்தை கடிகாரம் கையில் இல்லை அதனால நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப ஒரு ஆள் எந்திரிச்சு சொன்னாராம் ஐயா பின்னால் இருக்கிற பார்த்திருக்கலாம் இல்ல இன்னொரு பேச்சாளர் சொன்னாராம் நான் உங்களுக்காக பேசுவது பேசுவதற்காக என்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்து விட்டேன் அதற்காக நான் கவலைப்படவில்லை ஒருத்தர் இருந்து சொன்னாரா நீங்க எது கவலைப்படுறீங்க நாங்கள் கவலைப்படுறோம் அதனால இது ஏற்புரை உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் வாசிருதாவானா அனில் அந்த இதுதான் எனக்கு அழகு அப்படி என்னுடனே வந்த நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட ஜமாத்துல் மாவுடைய செயலாளர் மூலி அப்துல் கபூர் ஜமாலி அவர்களிடத்துல சொன்ன நான் நன்றி சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதானே அவர் சொன்னார் இல்ல மக்கள் எதிர்பார்ப்பாங்க அதனால ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க உண்மையாது இந்த ஒருத்தர் அப்பதிலிருந்து நாடகத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு அவர் நான் போகும்போது கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் யாருன்னு கூடி இப்போ ஒன்பதே முக்கால் ஆறு நிமிஷம் பதினைந்து நிமிஷத்துல நான் முடிப்பேன் பத்து மணிக்கு முடிப்பேன் நண்பர்களே பெரியவர்களே உண்மையில முழு உலகத்தையும் அப்படி ஒரு பார்வை மக்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய போக்கு எப்படி காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் எப்படி மாலையிலிருந்து காலை வரை அவர்கள் எப்படி நேற்றிலிருந்து இன்று வரை அவர்கள் எப்படி இன்றிலிருந்து நாளை வரை அவர்கள் எப்படி என்று மனிதர்களுடைய நிலைகளை சிறிது ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால் யாரிடத்திலாவது கேட்போமே ஆனால் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்போமே ஆனால் என்னமோ இருக்குது என்று சொல்லுகிறவர்களைத்தான் பார்க்க முடியுமே தவிர அல்ஹம்துலில்லா இல்லா என்னை சுகமாக வைத்திருக்கிறான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நபரை நீங்கள் பொதுவாக உலகத்திலே பார்க்க முடியாது ஏனென்றால் வாழ்க்கையினுடைய அழுத்தத்தையே அநேகமானவர்கள் புரியவில்லை வாழ்க்கை என்றால் சில பேர் சட் என்று விளங்கி இருக்கிறார்கள் சில பேர் ஜட்டி என்று விளங்கி இருக்கிறார்கள் வாழ்க்கை என்றால் சில பேர் செருப்பு என்று விளங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கை என்றால் சில பேர் பட்டன் என்று விளங்கி இருக்கிறார்கள் வாழ்க்கை என்றால் சில பேர் வீடு என்று விளக்கி இருக்கிறார்கள் வாழ்க்கை என்றால் சில பேர் தங்களுடைய வியாபாரம் என்று விளங்கி இருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை இதற்கெல்லாம் பெயர் இல்லை இதன் மூலமாக கிடைக்கிற மனதுக்கு கிடைக்கிற இவ்வுலகத்தில் கிடைக்கிற இறக்கும் போது கிடைக்கிற இறந்ததற்கு பிறகு கிடைக்கிற மஸ்டர் மைதானத்திலே கிடைக்கிற அல்லாஹ் நம்மை பார்த்து உதுகுலு ஹாபிஸ்ஸலாமின் ஆமினே இதோ இந்த சொர்க்கம் உங்களுக்காக திறந்திருக்கிறது உனக்காக திறந்திருக்கிறது எட்டு வாயிலும் திறந்திருக்கிறது எதில் வேண்டுமானாலும் உள்ளே போ உனக்கு கேள்வி கணக்கில்லை என்று சொல்லுவானே அது அந்த நிலைக்கு நம்மை உருவாக்கிக் கொண்டால் அது நாம் வாழ்வதாக அர்த்தம் இல்லையானால் அது ஒரு பள்ளியின் வாழ்க்கை அது ஒரு பாச்சானின் வாழ்க்கை அது ஒரு பூச்சியின் வாழ்க்கை அது ஒரு எலியின் வாழ்க்கை அது ஒரு ஏமாந்து போன பிராணிகளின் வாழ்க்கை மனித வாழ்க்கை மனிதனுக்கு ஆறாவது அறிவை தந்திருக்கிறான் ஒரு தடவை தான் வாழ்வோம் இரண்டாவது தடவை வாழப்போவதில்லை ஒரு தடவை தான் பிறந்திருக்கிறோம் இரண்டாவது தடவை பிறக்கப் போவதில்லை ஒரு தடவைதான் இந்த உலகத்தில் இருப்போம் இரண்டாவது தடவை இந்த உலகத்திலே எவனும் இருந்ததாக வரலாறு இல்லை சரித்திரம் இல்லை ஒரே ஒரு தடவை அதுவும் முடியும் காலம் தெரியாது முடிவதற்கு முன்னாலே முற்றிலுமாக புரிந்து கொண்டு முற்றிலுமாக புரிந்து கொண்டு ஆசிரத்துடைய கவலை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே தன்னை தியாகித்துக் கொண்டு தியாகித்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகித்துக் கொண்டு தியாகத்தை ஒரிஜினல் தியாகம் தெரியுங்களா நான் அன்னைக்கு இப்ப அதை விட்டுட்டேன் அதை பத்தி பேசணா பணம் சம்பாதிக்கல அதை பத்தி பேசணா வீடு கட்டல அதை பத்தி பேசணா சரியா வாழ்க்கையில சுகம் இல்ல அதை பத்தி பேசணா எப்படி மாமியா மருமகிட்ட சொல்லுவாரு அன்னைக்கு நீ அந்த சாக்க உப்பு அதிகமா போட்டு அதை பத்தி ஏதாவது சொன்னனா அன்னைக்கு உடம்பு அதிகமா போட்டு அதை பத்தி ஏதாவது சொன்னனா அன்னைக்கு தலைமுழுக போன மூணு மணி நேரம் கழிச்சு வந்து அதை பத்தி என்னமா வாய் திறந்தனா இப்ப திறந்துட்டு இல்ல அப்ப திறந்தனா அப்ப சொன்னனா அப்ப திறந்தனா அப்ப சொன்ன இப்பதான் சொல்லிட்டு இல்ல இதே போல நான் தியாகம் செய்தேன் என்று சொல்லுகிற எண்ணத்தையும் அந்த நினைவையும் தியாகம் செய்கிறவர்கள் தான் தியாகி அல்லாப்படுது முகமது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை முன்மாதிரி முகமது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை முன்மாதிரி அப்படி ஒரு தியாகத்தோடு அது தியாகம் இல்லை அது மனிதன் செய்ய வேண்டிய கடமை மனிதனுக்குரிய அதாவது தன்மை மற்றவர்களுக்காக வாழுவது மனிதனுக்குத்தான் இருக்கிறது எருமை மற்றொரு எருமைக்காக வாழாது எங்கேயாவது வாழுமா உலகத்தில் பார்த்திருக்கிறோமா ஒரு சிங்கம் மற்றொரு சிங்கத்திற்காக வாழாது ஒரு பூனை மற்றொரு பூனைக்காக வாழாது ஒரு கோழி மற்றொரு கோழிக்காக வாழாது ஆனால் மனிதன் மற்றவர்களுக்காக வாழ்ந்தால்தான் அவன் மனிதன் மற்றவர்களுக்காக வாழவில்லை என்றால் அவன் ஒரு கோழி அவன் ஒரு பள்ளி ஏன் ரொம்ப பிரியமா பார்த்திருக்கிறமே சேவல் கோழியை கூட்டிக்கிட்டே போகுது எவ்வளவு பிரியமா கூட்டிட்டு போகுது அதுக்கு தீரியெல்லாம் காட்டுது அப்படி இப்படி கொத்தி காட்டுது கோழியை திங்க விட்டு இது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது எதுக்கா சும்மா இருக்கு தெரியுங்களா சொல்லக்கூடாது கோழியை திங்கிறதுக்கு அது தன்னுடைய சுயநலத்துக்காக கோழி சேவல் கோழிக்கு இறை தேடிட்டு இருக்கிறது அதே போல நீங்கள் வீதியில பார்க்கலாம் எத்தனையோ மிருகம் மிருகத்தோடு கடித்து விளையாண்டு கொண்டிருக்கும் காரணம் என்ன அதற்கு பிறகு அதை அது தனக்கு அதிலிருந்து ஒரு பலனை அடைந்து கொள்வதற்காக அப்படி பலனை அடைந்து கொள்வதற்காக மட்டும் வாழுகிறவர்கள் அல்ல மனிதர்கள் மனிதர்கள் என்பவர்கள் மற்றவர்களுக்காக வாழ வேண்டியவர்கள் அப்படி வாழுகிறவர்களுக்கு பெயர் தான் மனிதர்கள் இந்த வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மனிதர்களுக்கு இருக்கிற இரண்டே இரண்டு சென்று போனதை பற்றிய கவலை வரப்போவதை பற்றிய பயம் இந்த இரண்டு தான் மனிதர்களுக்கு இருக்கிறது ஒன்று சென்று போனதை பற்றிய கவலை இப்படி நடந்து போச்சே அப்படி நடந்து போச்சே அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே அடே எப்படியா இருக்காது இப்ப எப்படி ஆச்சு அப்படிதான் இருக்கு நீ எப்படி செஞ்சிருந்தாலும் சரி அது முத்தப்பட்ட விதிக்கப்பட்டது அது விதிக்கப்பட்டது அதுக்கு ஒருத்தர் கருப்பா இருக்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் நினைச்சுக்காதீங்க என்னை பாருங்க இப்ப நான் நினைச்சுக்கிறேன் எங்க அம்மா நான் வயிற்றுல இருக்கும்போது குங்கும பூ சாப்பிட்டு இருந்தா கொஞ்சம் செவப்பா பிறந்திருப்பேனே ஜாகிர காரியமா அது எனக்கு தெரிய என்னுடைய மிக நெருங்கிய உறவினர் அந்த அம்மா கருப்பா இருந்துச்சு குங்குமப்பு பூ சாப்பிட்டதுக்கு அளவே இல்லை குழந்தை பிறந்த கருப்புக்கும் அளவே பேர் சொல்லுவேன் ஊர் சொல்லுவேன் இடம் சொல்லுவேன் இப்பவும் இருக்கான் நம்ம எப்போ போனாலும் குங்குமம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் என்னென்ன வயிற்றுல குழந்தை இருக்கு செவப்பா பிறக்கட்டும் பிறந்த பிறந்துச்சு எப்படிங்க வெறுங்கருப்பு இல்ல கட்டக்கரை இருந்த கருப்பு அல்ல என்ன நாடுகிறாரோ அதுதானே நடக்கும் யார் قاضي انت تريد وانا اريد ولكن لا يكون الا واريد അള്ളാഹു താല ഹദീസ് കുസിയിലെ ചൊല്ലുകിറാൻ அடியானே நீயும் நாடுகிறாய் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஒன்று நடக்க வேண்டும் என்று நீயும் நாடுகிறாய் அந்த துரி வாழ உரி நானும் ஒன்றை நாடுகிறேன் லாக்கின் ஆனால் லாயக்கூனி இல்லாம உரி நான் என்ன நாடுகிறேனோ அதுதான் நடக்கும் நீ நாடுவது நடப்பான் ஒரு சமயம் நீ நாடுவதும் நான் நாடுவதும் ஒன்றாக இருந்தால் அது நடக்கும் அதற்கு காரணம் எதிர்பாராமல் ஒன்றாகிவிட்டது நடக்கிறதே தவிர மனிதன் நாடியதனால் எந்த காரியம் நடப்பதில்லை முயற்சி செய்ய அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் முயற்சியினுடைய முடிவை அல்லாஹ் தன்மை எழுதியிருக்கிறான் எனவே சகோதரர்கள் ஒரு தடவை வாழ்கிறோம் அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துதான் தீருவேன் அது பசி வருமா வரட்டும் பட்டினி வரட்டுமா வரட்டும் வியாதி வருமா வரட்டும் சோதரர்களே வியாதி சில பேர் சொல்கிறார் ஒன்றிருக்கிறது வியாதி மனிதர்களுடைய குற்றங்களின் காரணமாக பாவங்களின் காரணமாக வியாதி வருகிறது சொல்லுகிறார்கள் இந்த கடைசி இருபது வருஷத்திலே முப்பது புதிய வியாதி வந்திருக்கிறது கடைசி இருபது வருஷத்திலே முப்பது புதிய வியாதி முன்னையெல்லாம் வியாதி வந்தா போயிடும் இப்ப வியாதி வந்தா போகாது கட்டையோட தான் போகும் பிபி வந்துச்சு கட்டையோட சுகர் வந்துச்சு கட்டையோட சால்ட் வந்துச்சு கட்டையோட கொலஸ்ட்ரால் வந்துச்சு கட்டையோட ஹார்ட் அட்டாக் வந்துச்சு கட்டையோட அதுவும் ஒவ்வொரு தடவை எனக்கு வியாதி முதல்ல சொல்லிடுறேன் வியாதி பாவத்தினாலும் வருது வியாதி பாவங்களை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கிற பாவங்களை அழிக்கிறதுக்காகவும் வருது வியாதி ரெண்டு மாதிரி வருது யார் மூமின் இல்லையோ யார் குற்றவாளிகளோ அல்லாவை நம்புவதில்லையோ அவர்களுக்கு வியாதி அவர்களுடைய பாவத்தை அதிகமாக்க வருகிறது யார் மூமின்களோ ஆனால் மனிதர்கள் தானே பாவங்கள் செய்திருப்பார்கள் தானே அந்த பாவங்களை அழிப்பதற்கு அல்லா பார்க்கிறான் இந்த உலகத்திலே தான் முடிச்சிடணும் என்ன செய்யறது வழி வியாதி கொடுக்கிறான் அவருக்கு வியாதியில அவர் சபரி செய்கிறார் இதான் வித்தியாசம் அவர் குற்றம் செய்தவர் யாருக்கு பாவம் அதிகமாகிறதோ வியாதியின் காரணமாக அவர் வியாதியில பதற்றப்படுவார் ஆனால் எனக்கு வியாதி விட்டுட்டானே எப்ப பார்த்தாலும் கஷ்டமா இருக்குது அப்படியா இருக்குது யாராவது வந்த உடனே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சா என்ன கேக்குறீங்க முந்தா நாள் ஆரம்பிச்ச வகுத்த வழி நமக்கு தலைவலி ஆரம்பிச்சு இவருக்கு மூணு நாள் வகுத்த வழியோட நம்ம தலைவலி அதிகமாயி வகுத்த வழியும் தலைவலி வர்றது போறதுதான்ங்களே டாக்டர் ஜமீர் பாஷா சொன்ன மாதிரி ஹாஜி சாப் உலாம் ஹாஜி சாப் பத்தி வழி இருக்கும் எனக்கு தெரியும் ஆனா கேட்டா எப்படி இருக்குன்னா வழி இல்லைன்னு சொல்லுவான் என்னுடைய தகப்பனார பார்த்தவங்க பார்த்திருப்பாங்க உண்மையில அல்லாஹாலாவுடைய ஒரு பெரிய அன்பளிப்பு அவருக்கு இருந்துச்சுன்னு எனக்கு விளங்குது அவ அவர் அவருடைய ஹயாத்தில் எனக்கு அது விளங்கலை ஆனால் அதுக்கு பிறகு நிறைய விளங்குது ஆனா எந்த தாப்பனாரை பத்தி நான் நிறைய சொல்லக்கூடாது ஹாய்சாவுக்கு தெரியும் மத்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சிராஜு மில்லத் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அவருக்கு வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஆபரேஷனுக்கு பிறகு எனக்கு ஞாபகம் இருக்கிறது பதிமூணு நாள் தொடர்ந்து நிற்கல தொடர்ந்து பிக்கல் பதிமூணு நாள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க பிக்கல்ல இது முடிஞ்சு போயிடும் பிறகு நல்லா ஆயிடுச்சு பதிமூணு நாள்ல ஒரு பத்தாவது நாள்ல என்னவோ எங்க கேரளூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் பாக்குறதுக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் பால்ய நண்பர் அங்க பெங்களூர் ஆஸ்பத்திரியில வந்து வெளியே உட்கார்ந்து இருக்கிறார் சரி உள்ள வாங்க ஹாஜி பாருங்க பாருங்கன்னு சொல்லும் போது அவர் வர மறுத்துட்டார் எப்படி போய் நான் பார்க்கட்டும் பத்து நாளா அவருக்கு விற்கலா இருக்கு அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு சகிக்கிறேன் இவர் அழுதுகிட்டு இருக்கிறார் பிறகு சரி உள்ள வந்தார் உள்ள வந்து எங்க தகப்பனார் பார்த்த உடனே இவர் அழுக ஆரம்பிச்சுட்டார் அழுதுகிட்டே சொன்னார் ஹாஜியார் சபர் செய்யுங்கன்னு சொன்னார் ஐயா சபர் செய்யுங்கன்னு சொன்னார் நான் பக்கத்தில் இருந்தேன் எங்க தகப்பனார் சொன்னார் நான் சுகுர் செய்து கொண்டிருக்கிறேன் வித்தியாசம் அல்ல எனக்கு இந்த வியாதி கொடுத்ததுக்காக என்னுடைய பாவம் அழியுது என்று நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் நல்லவர்களுக்கு வியாதி இப்படியும் வருகிறது ஆக உலகத்திலே இந்த இருபது வருஷத்திலே முப்பது புதிய வியாதி அவனுக்கு வர்ற வியாதி எதுவும் போகாது அதுவும் அந்த வியாதி அவன் சாவானா இல்லையா வியாதி பயத்துல செத்துருவான் வியாதியில சாகிறத போறோம் வியாதி பயத்துல செத்துருவான் எய்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குதுன்னு இல்ல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஒரு ஆளை சொல்லிட்டா போய் படுத்தாட நிமிந்து கூட பார்க்க மாட்டான் நான் பொஞ்சாதின்னு சொன்னா இருந்துக்கோ நீ ஒரு பக்கத்துல நான் உன்னை பார்க்க தயார் இல்லைன்றான் ஒரு மூணு நாள் அதே நேரத்தில் எய்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரிய ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு அஞ்சு இடத்துல ஹார்ட்ல அட்டேக் செலவு செய்து ஆபரேஷன் செய்யற அளவில் அவர் இல்லை பல தடவை எங்க இடத்துல வந்தார் பிறகு நான் சொன்னேன் அஞ்சு இடம் இல்ல ஹஜியார் ஐம்பது இடத்துல அது அடைச்சிருந்தாலும் அல்ல நாடு போதா ரூபு போகும் முந்தியெல்லாம் போகாது அல்ல நான் அதுக்கு பிந்தியும் போகாது ஆகையினால என்ன வந்தாலும் சரி அல்லாட்ட கேளுங்க தைரியமா இருங்க ரூபு போகண்ட போகும் போகல இல்ல ஏன் நீங்க அதைரியப்படுறீங்க இப்ப அல்லாவோட இருபது நல்லா இருக்கிறார் ரெண்டு வருஷமா நல்லா இருக்கிறார் ஆபரேஷனும் பண்ணல அஞ்சு இடத்துல நடப்பு என்ன ஆச்சு தெரியல அவர் ஹயாத்தா இருக்கிறார் நல்லா இருக்கிறார் தொழுகு வர்றார் மசிதுக்கு வர்றார் ஒரு தடவை பாடுகிறோம் ஒழுங்காக சும்மா பெனாத்தி பெனாத்தி பெனாத்தி பெனாத்தி கடைசி சக்கராச்சாரில கல்லாச்சாரி கையில ஒருத்தருக்கு காக்கா வலிப்புக்காரனுக்கு மாதிரி இங்க கல்லாச்சாரி தூழ்ச்சி எழுதிட்டியா நான் உன்னை சந்திக்க போகிறேன் என்னுடைய அதே முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சந்திக்க போகிறேன் மௌத்தாகிறனா கவலையினாலா சந்தோஷனாலா யோசிக்கிறேன் மௌத்தாகிற நாள் கவலைனாலா சந்தோஷனாலா உலகத்தில் எல்லாரும் கவலைப்படுவாங்க இந்த பஞ்சாதி பிள்ளைய நம்பவே நம்பாதீங்க யார வேண்டாலும் நம்புங்க இந்த பஞ்சாதி பிள்ளை மட்டும் நம்பாதீங்க ஏன் காரணம் என்ன மவுத்து வீட்டுல நீங்க பாருங்க எங்களை விட்டுட்டு போறீங்களே எங்களை யாரு பாப்பாங்க இதுவரைக்கும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொடுத்தீங்களே நாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோமே அஞ்சு பிள்ளையாச்சு ஒன்பது பிள்ளையாச்சு போறீங்களே போறீங்களே எங்களை யாரு பாப்பீங்க பாப்பாங்க அப்படித்தான் சொல்றது கரவை மாடுகள் நம்ம என்ன மாடுகள் கறந்தாங்க கறந்தாங்க கறந்தாங்க மாட்டுக்கு கறந்து கறந்து கிடைச்சி ரத்தம் வந்துடும் அவ்வளவு வரைக்கும் கிடக்கிறாங்க எந்த வீட்டிலேயாவது இப்படி மௌத்தா போறீங்களே கபர்ல மூணு கேள்வி கேட்பாங்களே என்ன பதில் சொல்லுவீங்களோ கபர்ல அதாவது என்ன பண்ணுவீங்களோ நரகத்துடைய நரகத்தினுடைய படுகொலி ஆயிட்டா என்ன பண்ணுவீங்களோ மலர்களுடைய அடி எப்படி தாக்குவீங்களோ அப்படின்னு ஒரு பஞ்சாபி சொல்லி அழுத பார்த்திருக்கிறீங்க நான் பார்க்கிறேன் பார்த்திருக்கிறோமா எங்கேயாவது எல்லாம் சேர்ந்து கத்தா போறாரே சொர்க்க சொர்க்க சொர்க்கம் கபர் சொர்க்கத்தினுடைய பூங்காவாகணுமே எல்லாரும் உட்கார்ந்து துவா செஞ்சதை பார்த்திருக்கிறோமா போறாரே விட்டுட்டு போறாரே நான் ஒண்ணு சொன்னேன் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க ஒருத்தருக்கு மூணு மகனா சக்கராத்து ஆனா நினைவெல்லாம் நல்லா இருக்கு சில பேருக்கு ரூஹு ஒரு வரைக்கும் நினைவு இருக்கும் பேசிக்கிட்டு இருப்போம் சில பேருக்கு முந்தைய போயிடும் அது அவருடைய நிலையை பொறுத்து இவருக்கு கடைசி சக்கராத் ரூஹு போக போது ஆனா நல்ல நிலவெல்லாம் நல்லா இருக்குது உடம்பு கூட நடக்கிற அளவுக்கு தைரியமா இருக்கு அப்ப மூத்த பையன் சொன்னானா அந்த வேலைக்கு சொல்லி வச்சிடலாம் இந்த கபிரிஸ்தான் ரொம்ப தூரம் பேனக் சொல்லி வச்சிடலாம் ஏதாவது ஒரு கேசட்ல இருக்கும் நான் பேசுறதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நீங்க அன்னைக்கு கூட அதான் பேசுனீங்க ஏங்க அன்னைக்கு கூட தொழுகையில சூரிய பாத்தியா தான் ஓதணும் இன்னைக்கு சூரிய பாத்தியா தான் ஓதணும் புது ஜூஸா ஓக முடியும் அதே முப்பது ஜூஸ் தான் அதைத்தான் திருப்பி திருப்பி பேராசிரியர் சொன்ன மாதிரி ஆனா கூட இல்லன்னா சேர்த்தலாம் ஆனா கூட இம்மன்னா சேர்த்தலாம் அப்ப கருத்து ஒண்ணுதான் இருக்கும் கொஞ்சம் சொல்றதுதான் வித்தியாசப்படி சொல்லுவோம் எப்படி மாவு ஒண்ணுதான் இட்லியா சுடுவோம் தோசையா சுடுவோம் பனையாரமா சுடுவோம் அதே அரிசியை தான் இடியப்பமாக்குவோம் மாத்துவோம் அரிசி ஒண்ணு தானே அதே அரிசி தானங்க என்ன வேற என்னங்க செய்ய முடியும் உலகத்தில் அதே மாதிரி விஷயம் நம்ம அதான் இருக்க குரான் அதிஸ் தான் இருக்கு அதுலயும் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது இங்க எல்லா வகையான ஜனங்களும் இருக்கிறாங்க படிச்சவங்களும் படிக்காதவங்களும் டாக்டர்களும் சாதாரணமானவங்களும் ஸ்கூலுக்கே போகாதவங்க கூட இதில் இருப்பாங்க எல்லாருடைய மனசையும் தொடரும் அவர் சொன்னது எனக்கு விளங்கலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது ரொம்ப படிச்சவர் இது என்னத்தை இதை போய் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது இந்த ரெண்டுக்கும் ஏற்பட்ட மாதிரி சில விஷயங்கள் சொல்லணுமானா ஒரு பொதுவான விஷயங்கள் தான் சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும் ஒரு கருத்து கருத்தரங்கான கருத்தை அதை பத்தி பேசலாம் அல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்து அந்த பாயிண்ட் பத்தி விளக்க சொல்லணும்னா அதை பத்தி சொல்லலாம் அணுவை பத்தி சொல்லுங்கன்னா அதையும் சொல்லலாம் ராக்கெட்டை பத்தி சொல்லுங்கன்னா அதையும் சொல்லலாம் அணுவை பற்றி தானா பேசினார்கள் மூச ஈசா அலை இஸ்லாம் பரப்பதற்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே அதுக்கு பிறகு இருநூறு வருஷத்துக்கு முன்னாலே அரிஸ்டாட்டில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் அணுவை பிரிக்க முடியுமா முடியாதா என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு தான் பேசல அன்னைக்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அதை பத்தி என்ன கருத்து சொல்லி இருக்கிறாங்க நம்முடைய மதரசாவுடைய கிதாபுகள் அதை பத்தி எழுதி இருக்குது இதெல்லாம் சொல்லலாம் அதுக்குள்ள கருத்து தான் சொல்லலாம் இங்க நான் அணுவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க எதிர்த்த வேணாம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு முடியும் மூணு பேரு பையன் சொன்னானா அது கபிரிஸ்தான் ரொம்ப தூரம் வேலை சொல்லி வச்சிடலாம் அந்த திடீர்னு இதே நேரத்தில் வேற யாராவது மூத்தாயிட்டா வேலை சொல்லிடலாம்னு சொன்னான் ரெண்டாவது பையன் சொன்னானா இப்ப டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சு பள்ளிவாசல்ல காசு நம்ம கூட கேட்கறாங்க அதனால தள்ளு வண்டி இருக்கு அதுல வச்சு கொண்டு போயிடலாம் இவர் கேட்டுக்கிட்டே படுத்திருக்கிறார் அத்தா பெரியவர்களே நன்றாக யாமம் வையுங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும் ஒரு பெரிய ஹிக்குமத்து தனியா அந்த தலைப்பு கொடுத்து சொல்லுங்க ஹதீசுகள் யாவும் இருக்கிற அளவுக்கு சொல்லுறாங்க நேரம் இல்லை இது மூணாவது பையன் சொன்னானா வண்டிக்கும் கூட இப்ப வாடகை அதிகமா போச்சு தள்ளுற வண்டிக்கு இந்த சந்தூக்கு பொட்டியிலேயே வச்சுக்கிட்டா இப்படி ஆள் மாத்தி ஆள் ஆள் மாத்தி ஆள் அப்படியே போய் சேர்ந்துடாது சிலவே இல்லாம இதை கேட்டுட்டு அத்தா சக்கராத்திரன் சொன்னாரா டேய் அந்த அசா வேடுறா நான் நடந்தே போயிடுறாங்க ஏண்டா விவகாரம் குழந்தைகளை வளர்த்துறது எப்படி மோசா போறியாத்தா கபர்ல போய் என்னாத மஷர்கள் என்னாத உன்னுடைய வீசா திராஸ் என்ன ஆகும் உன்னுடைய சிராத்த முஸ்தகீம் என்ன ஆகும் சிராத்த முஸ்தகீம்ல நலி நரகத்தில் இருந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு வீட்டுல கூட அழுகு சத்தம் கேட்கலையே யா இந்த உமத்து எங்க போகுது நீதியை நோக்கியா அநீதியை நோக்கியா இன்பத்தை நோக்கியா துன்பத்தை நோக்கியா சுகத்தை நோக்கியா தொல்லையை நோக்கியா இம்மையை நோக்கியா மறுமையை நோக்கியா என்று பார்த்தால் எதுவுமே இல்ல சோறு சாணா சட்டை வேட்டி வீடு பொஞ்சாதி பிள்ளைகளோட தான் தெரியும் சுத்தி சுத்தி இல்லை இல்ல சோழர்களே இதெல்லாம் இது மாதிரி வெட்டி போடுற ரக மாதிரி வீடும் வாசலும் வெட்டி போடுற ரக மாதிரி மனைவி மக்களும் வெட்டி போடுற ரக மாதிரி பணமும் காசும் வெட்டி போடுகிற ரக மாதிரி நகை கட்டாய தேவை நகை இல்லைன்னா பெருவிரல் காதல பெருவரல்ல நகம் இல்லைன்னா நடக்கவே முடியாது சுண்டு வர நகம் இல்லாட்டா கூட ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் கூடிடும் சுண்டு விரல் இருக்கிற சின்ன நகம் வெட்டுறதுக்கு கிடைக்காது அந்த நகம் இல்லாட்டா கூட அவன் நடக்கிறத கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் ஆனாலும் அது நகம் வெட்டி போடுகிற நகம் அது உயிரில் அதே போல இந்த உலகத்திலே சம்பாதிக்கிற அத்தனையும் உயிரல்ல நம்மை விட்டு பிரிகிற பொருள்கள் இந்த பொருள்களை எல்லாம் சேர்க்க முயற்சி பண்ண வேண்டும் எங்கே சொர்க்கத்திலே ஹும் வாஜ்வாஜுஹும் ஸ்ரீ விழாவினால் ஆராய்ச்சி முடிக்கும் எனவே வாழப் பழக வேண்டும் பயப்படவும் கூடாது கவலைப்படவும் கூடாது மௌத்து வந்துருமே வரத்தான் செய்யும் நான் சொன்னேன் மத்தவங்க எல்லாம் இருக்கட்டும் எனக்கு மௌத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோ மலக்குள் மூத்து இங்க வந்துட்டார் முன்னால வர்றதில்லை அவரு ஏன்னா அப்படி முன்னால வந்தா இந்த பயெல்லாம் கேது என்ன பண்ணுவானோ தெரியாது அதனால அவர் உருவத்துல வர்றது இல்ல மறைஞ்சுதான் வர்றாரு வந்து ரூ எடுத்துட்டு போயிடுறாரு உண்மையிலேயே வந்துட்டாரு சொல்லுங்க வந்து என்னுடைய ரூஹு கேட்டா இப்ப கேட்டா அங்க நிறைய பேர் பல விஷயத்தை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல விஷயம் இருக்கு இருந்தா கூட நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன் இவன் ரூ கேட்டால் நான் சொல்ல அல்லா மேல சத்தியமா இந்த பேனாவா கழட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன் ரூஹு ஏன் தெரியுங்களா குடுக்காட்டா எடுத்துட்டு போயிடுறாரு நேரம் வந்தா விடவா போறாரு மரியாதையை கொடுத்துட்டு சந்தோஷமா கொடுக்கணும் மலக்குள் மூத்தவர்களே எடுத்துக்கங்க என்னுடைய ஆக்கிரத்தை நல்லா அழகு நீங்க துவா செய்யுங்க சோதர்களே இது மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம இது சொல்லலாமே தவிர செயல்ல வர்றது கஷ்டம் ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை பணம் காசுங்கிறதெல்லாம் இன்பத்துக்கு அப்பாற்பட்டது பணத்தால் வருவதல்ல இன்பம் மனத்தால் வருவது குணத்தால் வருவது மனத்தை குணத்தை அழகுபடுத்திட்டா பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கிற கை கால் விளங்காத ஒரு ஆள் கூட சுகமா இருக்க முடியும் பண மனமும் குணமும் சரியா இல்லைன்னா பத்தாவது மாடியில ஏசி ரூம்ல மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு படுத்திருப்பான் என்ன பிரயோஜனம் மாடி பத்து ரூம் ஏசி ஆனா மனம் கொதிக்குது அவ சொல்றா உன்னாலதான் இவன் சொல்றா உன்னாலதான் கீதந்தைக்கு அது என்ன ஈதன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா போறாங்க இங்க புருஷனுக்கு ஆயிஷன் எப்படி இருக்கும் வாழ்க்கை எந்த சுகமும் அனுபவிக்க முடியாது எனவே ஈமானுடையவர்களாக ஆகவே நம்பியவர்களாக நாமும் ஆக வேண்டும் நம்மை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆக்க வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வோமே ஆனால் இந்த உலகத்திலும் நாம் மனிதர்களாக வாழ்கிறோம் மறுமையிலும் அல்லாஹனுடைய பொருத்தத்தோடு சொர்க்கத்தில் வாழுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ரசூல் புக் சென்டரும் அதே போல சைனியா கேசட் சென்டரும் நம்முடைய ரசூல் ஹாஜியாரும் இதை உருவாக்கி கொடுத்திருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அல்லாஹ் அவர்களுடைய வரும் பணிக்கு உரிய கூலியை தந்திருக்க வேண்டும் என்றும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிலே வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்றும் துவா செய்து கொண்டு உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாசல்தாவன் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தும் சொல்லியும் தாங்கள் கேட்டும் இருக்கிறீர்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தொட விரும்புகிறேன் மனித சமுதாயம் முழுவதும் விரும்பக்கூடிய ஒன்று நிம்மதி அமைதி மகிழ்வு இன்பம் இவைகளெல்லாம் அவர்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கட்டும் இங்கிலாந்திலே இருக்கட்டும் அவர்கள் வடதுருவத்திலே வாழட்டும் தென் துருவத்திலே இருக்கட்டும் முடிந்தால் எங்கிருந்தாலும் சரி எந்த காலத்தில் இருந்தாலும் சரி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதிலே யாருக்குமே அபிப்பிராய வேதம் இல்லை எந்த இசத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய மகிழ்வுக்காகத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் யாராவது பெரிய அங்கிகள் அணிந்து கொண்டு அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் சரி யாராவது அரைக்கால் டவுசரை அதையும் கிழித்து விட்டுக் கொண்டு அலைகிறார் என்றால் அதுவும் நிம்மதிக்காகத்தான் உலகம் முழுவதும் சுற்றி பாருங்கள் என்னென்னவோ கோலத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கோலங்களை பார்த்தால் இவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கூறத் தோன்றும் அந்த கோலங்கள் அத்தனையுமே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதிலே இரண்டு அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை இது மறுபரிசீலனைக்கு உள்ளதும் அல்ல ஒரே ஒரு முடிவுதான் இதிலே ஆனால் உலகத்திலே அது நடக்கிறதா ஒரு நாட்டை நாட்டோடு இணைக்க முடியவில்லை என்பதில்லை சகோதரர்களே ஒரு தெருவிலே இருக்கிற வீட்டை வீட்டோடு இணைக்க முடியவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் கணவனை மனைவியோடு இணைக்க முடியவில்லை மனைவியை கணவனோடு இணைக்க முடியவில்லை சுற்றி பாருங்களேன் எத்தனை கேசுகள் கோர்ட்டுகளிலே தங்கிக் கொண்டே இருக்கின்றன இவைகள் எல்லாம் அதிகமான சம்பந்தங்கள் அதிகமான விவகாரங்கள் பார்த்தால் உறவினர்களுக்கு இடையிலே எல்லா பொருட்களுக்கும் விதை அந்தந்த இனத்திலிருந்து வருகிறது எல்லா பொருளுக்கும் விதை அந்தந்த இனத்திலிருந்து வருகிறது சுரக்காய்க்கு சுர விதை பாவக்காய்க்கு பாவ விதை ஆனால் இந்த சண்டை இருக்கிறதே விவகாரம் இருக்கிறதே இந்த விரோதம் இருக்கிறதே விரோதத்துக்கு விதை சிநேகிதம் எங்கே சிநேகிதம் இருக்கிறதோ அங்கிருந்துதான் விரோதம் உழைக்கிறது அதிசயம் எங்க கிட்ட கிட்ட முட்டப்பகை தமிழிலே அழகாக சொல்லி வைத்தார்கள் இதை விட வேறு யாரும் சொல்ல முடியாது கிட்ட கிட்ட எவ்வளவு கிட்ட போறோமோ எவ்வளவு நெருங்குகிறோமோ எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறோமோ அங்கேதான் முட்டப்பகை எனவேதான் உலகத்திலே எங்கு பார்த்தாலும் வழக்காடு மன்றங்களிலே வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவை தீராது ஏன் தீராது இந்த வழக்காடுகிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டுமானால் ஒருங்கிணைய வேண்டுமானால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் சரியாக ஆக வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய தரித்திர சரித்திரம் தீர வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது சோதர்களே ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த உடலுடைய பாகங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதம் கண் அது வேறு விதம் காது அது வேறு விதம் மூளை அது வேறு விதம் கை அது வேறு விதம் நகம் அது வேறு விதம் குடல் அது வேறு விதம் வயிறு அது வேறு விதம் என்ன வேறு விதம் கண் இவ்வளவு நசுக்கானது லேசான துரும்பு பட்டால் கூட கண் பொறுக்காது தூசி பட்டால் கூட கண் பொறுக்காது அவ்வளவு நளினமானது மிருதுவானது நாசுக்கானது அதே நேரத்தில் மண்டை இருக்கிறது முட்டிக்கொண்டால் கூட உடையாமல் இருந்து விடலாம் பல் இருக்கிறது எலும்பை கூட கடித்து நொறுக்கி விடலாம் அந்த எலும்பை பல்லிலே வைக்கிற எலும்பை கண்ணிலே வைத்தால் என்ன ஆகும் சகோதரர்களே எலும்பையே தூள் தூளாக்கிவிடும் அந்த தூள் அல்ல அந்த தூளில் இருந்து பறக்கிற தூசுபட்டாலும் கண் பொறுக்காது கண் பொறுத்தாலும் நம் மனம் பொறுக்காது கண் அப்படிப்பட்ட நாசுக்கானது விரலோ அது வேறு வகையானது எலும்போ அது வேறு வகையானது நகமோ அது வேறு வகையானது பிறகு நகம் வளர்ந்தால் அதை வெட்டிவிடலாம் கண் காலப்போக்கிலே வளர்ந்தால் அதிலும் கொஞ்சத்தை வெட்டிவிட முடியுமா பல் விழுந்து விடலாம் ஒரு காலத்திலே பல்லொரு காலத்தில் விழுந்து விடலாம் கண் எப்பொழுதாவது விழுந்து விடலாமா பல்லுக்குரிய தன்மை வேறு கல்லுக்குரிய தன்மை வேறு முல்லா முல்லா நசருத்தீன் என்று ஒருவர் இருந்தார் என்று சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவரிடத்தில் ஒருத்தர் சொன்னாரா ஒரு வாரமா பயங்கரமான கண் வலி ஒரு வாரமா பயங்கரமான கண் வலி முல்லா சொன்னாரா எனக்கு இப்படிதான் ஒரு வாரமா பல்லு வலிச்சு நான் பல்ல புடுங்கிட்டேன் இப்ப உங்களுக்கு கண்ணு வலிச்சா நடக்கிற காரியமா இது சிந்திக்க கூட முடியாது கண்ணுடைய தன்மையே வேறு கையுடைய தன்மையே வேறு காலுடைய தன்மையே வேறு ஆனால் உடலில் இருக்கிற அத்தனை வெவ்வேறு விதமான அந்த தன்மைகளை விவரிக்க விரும்பவில்லை தலை இருக்கிறதை பார்ப்பதற்கு மிக கெட்டி ஆனால் தலையில் உடலிலே தண்ணீர் தேங்கினால் ஒன்றும் செய்வதில்லை ஆனால் தலையிலே லேசாக தண்ணீர் இருந்து விட்டால் பிறகு அதை நாம் ஒத்தி எடுக்க வேண்டும் துவட்டி எடுக்க வேண்டும் இல்லையானால் சளி பிடித்துக் கொள்ளும் தலை தண்ணீரை தாங்காது உடல் தாங்கும் தலை தாங்காது இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு விதமாக அல்லா படைத்திருக்கிறான் ஒவ்வொரு உறுப்புக்கும் தன்மைகளை வெவ்வேறு விதமாக படைத்திருக்கிறான் ஆனால் எல்லா உறுப்புகளும் ஒற்றுமையாக இயங்குகிறது கண் வலிக்கிறது என்று சொன்னால் உடலே அதற்கு ஒத்துழைக்கிறது உனக்கு வலிச்சா நீ பாத்துக்க நான் ஒருத்தர் பகல் போல நடந்துட்டு வந்திருக்கிறார் பகல் காலையில நடக்க ஆரம்பித்தவர் சந்தையில போய் வியாபாரம் செய்தார் நின்று கொண்டே வியாபாரம் செய்து வேகாத வெயிலிலே நின்று படாத பாடுபட்டு வீட்டுக்கு இரவு திரும்பி வருகிறார் வந்து படுக்க போனால் கண் வலிக்கிறது இப்ப கண்ணு சொல்லிச்சு எனக்கு வலிக்குது டாக்டர்கிட்ட போகணும் கால் சொல்லிச்சு நான் காலையில இருந்து நின்றுட்டு வந்திருக்கிறேன் அதனால என்னால நடக்க முடியாது நீ வேணுமானா போய்க்க அப்படி ஏற்பட முடியுமா கண் வலிக்கிறது என்றால் அதற்கு கால் மட்டுமல்ல அத்தனை உறுப்புகளும் ஒத்துழைக்கும் நான் பகல் முழுவதும் பாடம் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய மூளை மூளை சளைத்து போய்விட்டது மூளை டயர்டாகி விட்டது ஆகையினால என்னாலே போய் டாக்டர் இடத்தில் இப்பொழுது பேச முடியாது நான் பேசி பேசி அழுத்து போயிருக்கிறேன் ஆகையினால டாக்டர்கிட்ட போய் நான் கண் வலிக்குதுன்னு சொல்றதை முடியாது என்று டாக்டர் சொல்லுமா நான் நடந்து போக முடியாது என்று கால் சொல்லுமா நான் மருந்தை கை நீட்டு வாங்க முடியாது என்று கை சொல்லுமா சொல்லாது சகோதரர்களே கண் வலி என்றால் இதஷ்டகா ஐனுகு இஷ்டகா குல்லுகு ரசூலுல்லாய் சல்லா சொன்னார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவ்வளவு பேரும் முஸ்லிம்களை சொன்னார்கள் என்று சொன்னாலும் கூட உண்மை அதுதான் உலகத்தில் இருக்க வேண்டிய அவ்வளவு பேரும் அல்லாஹுவை ஒத்துக்கொள்ள வேண்டியவர்கள் தான் அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு உடலை போல கஜசதின் வாஹிதின் ஒரு உடலை போல அந்த ஒரு உடலிலே எந்த உறுப்புக்கு வலித்தாலும் அத்தனை உறுப்பும் அதற்கு ஒத்துழைக்கும் வயிறு வலிக்கிறது என்றால் வாய் பேச மாட்டேன் என்று சொல்லாது தலை வலிக்கிறது என்று சொன்னால் கை பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாது கால் வலிக்கிறது என்று சொன்னால் எனக்கு தூக்கம் வருகிறது நீ போய்கொள் என்று கண் சொல்லாது சொல்லுவா சகோதரர்களே சிந்திக்க கூட முடியாது இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த விஷயமே ஒரு புதினமான விஷயமாக இருக்கும் இது என்ன ஒரு கற்பனை அதிசயமாக இருக்கிறது ஒரு உறுப்பு வலித்தால் எல்லாம் தானே சேர்ந்து கண் வலித்தால் தூக்கம் வராது தூங்குவதற்கென்ன தூங்கிவிட வேண்டியதுதானே முடியாது தலைவலித்தாலும் தூக்கம் வராது எந்த ஒரு உறுப்பு வலித்தாலும் தூக்கம் வராது எல்லா உறுப்புகளும் அதற்கு ஒத்துழைத்து அந்த வலியை நீக்குகிறவரை காலுக்கும் வலிக்கும் கையுக்கும் வலிக்கும் மூளைக்கும் வலிக்கும் வலிப்பதை என்னவோ ஒரு உறுப்பிலே ஆனால் ஒத்துழைப்பது அத்தனை உறுப்புகளும் இங்கேதான் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஒத்துழைக்கிறதே எந்த உறுப்பையும் அது விட்டு விடுவதில்லையே எந்த காரணத்தினால் ஒத்துழைக்கிறது என்று பார்க்க வேண்டும் இங்கேதான் சிந்திக்க வேண்டும் ஒரே ஒரு காரணம் தான் சகோதரர்களே இந்த உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைப்பதற்கு காரணம் ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் ஒருவர் மரணமடைந்து விட்டார் நம்முடைய மௌலானா அவர்கள் அதிசயமாக சொல்லுவார்கள் உயிரோடு இருக்கும் போது இருக்கிற நிலை என்ன உயிர் போன பிறகு இருக்கிற நிலை என்ன ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் ஒரு தெருவிலே யாருமே பார்க்க முடியாத இடத்திலே அவர் செத்து கிடக்கிறார் யாரோ ஒரு மனிதர் எப்படியோ போற நிலையில அவர் அவருக்கு மரணம் சம்பவித்து விட்டது ஒரு நாய் அந்த வழியாக வந்தது ஒரு நாய் அந்த வழியாக வந்தது இப்பொழுது இதை மாற்று முதலில் சிந்தியுங்கள் ஒரு நாய் போகிற இடத்திலே காலை தூக்கி அது மலம் ஜலம் கழிக்கிற பழக்கம் ஏதாவது ஒரு பொருளை கண்டால் அங்கே காலை தூக்கி அது ஒண்ணுக்கு இருக்கும் இது பழக்கம் அப்படி நாம போய்கிட்டு இருக்கிறோம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாய் நம்ம பக்கத்துல வந்து நின்று காலை தூக்குச்சு என்ன செய்வோம் போகட்டும் ஒண்ணுக்கு இருந்துட்டு போகட்டும் சும்மா விட்டுருமா அடிக்கிற அடியில நாய் ஓடணும் ஒரு கிலோமீட்டர் என் மேல ஒண்ணுக்கு இருக்கு வந்தையான் இது செய்வோம் இவன் செத்து கிடக்கிறான் நாய் வந்தது உயரமான இடமாக அவனுடைய தலையை பார்த்தது அவனுடைய வாய்க்கு நேராக ஒன்று கடித்தது இவனுடைய கை அந்த நாயை துரத்துமா இவனுடைய கால் அந்த நாயை விரட்டுமா இவனுடைய நாக் சப்தம் போடுமா இவனுடைய வாயிலை நாய் பீஷாவுக்கு இருக்கிறது இவன் செத்து கிடக்கிறான் இவனுடைய வாயிலை நாய் பீஷாவுக்கு இருக்கிறது ஆனால் எந்த உறுப்பும் அதை விரட்டாது காரணம் என்ன உயிர் இல்லை இந்த உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைப்பதற்கு காரணம் இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான் இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கிறது ஒன்றோடொன்று சேர்ந்து இயங்குகிறது அது எந்த விதமான வேற்றுமையும் காண்பிப்பதென்று என்பது நம்முடைய கற்பனைக்கு கூட எட்ட முடியாத விஷயமாக இருக்கிறது என்பதற்கு காரணம் இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான் உயிர் போய்விட்டால் யாராவது விரலை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள் ஏன் என்று கேட்க முடியாது கண்தானம் செய்கிறேன் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு மிக பெருமையாக அவருடைய கண்ணை எடுத்துக் கொண்டு போகிறார்கள் உடல் ஒன்றும் கேட்காது யாராவது கிட்னியை அறுத்துக் கொண்டு போகிறார்கள் உடல் ஒன்றும் சொல்லாது என்ன நடந்தாலும் இந்த உடல் ஒன்றும் சொல்லாது காரணம் என்ன இந்த உடலிலே உயிரில்லை என்பதுதான் காரணம் உயிரில்லாவிட்டால் உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொண்டு ஒத்துழைக்க முடியாது ஒத்துழைக்காது உயிர்தான் இந்த உறுப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இயங்க வைக்கிறது செயல்பட வைக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது அல்லவா சகோதரர்களே இதே போல இந்த உலகம் உலகம் முழுவதையும் ஒன்று சேர்த்து இயங்க வைக்க வேண்டுமானால் அமெரிக்காவிலே யாருக்காவது ஒரு வேதனை ஏற்பட்டால் இந்தியாவிலே இருக்கிற கடைசி குடிமக்கள் மகனுக்கு கூட அது வலிக்க வேண்டும் சோதர்களை நான் வெறும் பேச்சாக பேசவில்லை நான் சாதாரணமானவன் ஆனால் எங்கள் முகமது சல்லல்லாஹ் அலி வசல்லம் நமக்கு இருக்கிற குரான் நமக்கு இருக்கிற அல்லாஹ் இந்த மதுரசாக்களிலே போதிக்கப்படக்கூடிய குரான் சாதாரணமானதல்ல இன்னகூல கௌலன் ஃபசில் இது தீர்க்கமான முடிவு இதற்கு அப்பாலே முடிவு செல்லக்கூடிய யாரும் இந்த உலகத்திலே பிறக்கவும் இல்லை பிறக்கப் போவதும் இல்லை இதுதான் இறுதி முடிவு இதுதான் உறுதி முடிவு இன்னகூல கௌலன் ஃபசில் அமெரிக்காவிலே யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேதனை ஏற்படுகிறது என்றால் இந்தியக்கு இந்திய குடிமகனுக்கு வலிக்க வேண்டும் சகோதரர்களே இந்தியாவிலே மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள் என்று சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள் என்று சொன்னால் செழிப்பாக இருக்கிற வளர்ந்த நாடுகளில் உள்ளவர்களுக்கு இவர்களுடைய வாட்டத்தை பற்றி வருத்தம் ஏற்பட வேண்டும் அதுதான் மனித இயற்கை அதுதான் மனித ஒற்றுமை அதுதான் உலகத்திற்கு தேவை யாராக இருந்தாலும் சரி உலகத்திலே இந்த இடத்தில் அல்ல இமயமலையினுடைய உச்சியிலே ஏற்றிவிட்டால் அங்கிருந்தும் சொல்லுவோம் காரணம் சொல் நம்முடைய வாயிலிருந்து வரலாம் ஆனால் அந்த சொல் வருவது அல்லாஹிலிருந்து இருந்து வருகிறது இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக இந்த உலகம் முழுவதும் ஒற்றுமையாக ஒரே எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை இணைக்கிற ஒன்று என்ன தெரியுமா இந்த உடல் உறுப்புகளை இணைக்கிற ஒன்று உயிர் இந்த உலகம் முழுவதையும் இணைக்கிற ஒன்று யாராக இருந்தாலும் சரி அவர்களை இணைக்கிற ஒன்று அதற்கு முன்னாலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அதற்கு ஹுதைபத்தை இமானி அல்லது வேறு சஹாபி யாபகத்தில் இல்லை அவர்கள் ஆப்பிரிக்காவிலே புகுந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் ரசூலுல்லாய் ஸல்லல்லாஹு அலிசனுடைய வஸல்லம் பிறகு அதில் உமர் அல்லாஹுத்தாருடைய காலம் அந்த காலத்திலே மக்கள் தீனை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்னை படைத்தவன் ஒருவன் தான் அவன் ஒருவன் தான் ஒரே ஒருவன் தான் அவனை விட்டுவிட்டு வேறு யாரையாவது நான் ஆனால் படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட பொருள்கள் அவனை வணங்க வேண்டியவை அவனை வணங்க வேண்டியவை நான் அவற்றை வணங்கிக் கொண்டிருப்பேனேயானால் அது அறிவுடைமையாகாது என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலே அந்த சகாபாக்கள் அங்கே போய்கொண்டே இருக்கிறார்கள் ஹிஜாஜில் இருந்து புறப்பட்டு ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க நாடு சாதாரணமானதல்ல இன்றைக்கு கூட ஆப்பிரிக்காவுக்கு சென்று பாருங்கள் அவர்களுடைய கை ஜுப்பாக்கள் இருக்கிறதே இது இதை போல நான்கு மடங்கு பெரிதாக இருக்கும் இன்றைக்கும் அவர்களுடைய ஜுப்பாக்கள் அவர்களுடைய கை அவ்வளவு பெரிதாக இருக்கும் அவர்கள் உள்ளே போட்டிருக்கிற பனியன்கள் இருக்கிறதே அது இந்த நான் போட்டிருக்கிற ஜுப்பா நான் போட்டிருக்கிற ஜுப்பா இவ்வளவு நீளம் முழங்காலுக்கு கீழே இது பனியன் அதற்கு பெயர் பனியன் அதற்கு மேலே ஒரு ஜுப்பா அதற்கு மேலே ஒரு அபா அதற்கு மேலே பெரிய தலைப்பாகை அப்படித்தான் இருக்க வேண்டும் மனிதனுக்குத்தான் நல்ல ஆடை கொடுத்தான் மிருகத்துக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையே மனிதனுக்கு கொடுத்த ஆடையை எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் மறைக்க வேண்டுமோ அவ்வளவு முழுமையாக மறைத்து அதிகமான ஆடைகளை அணிந்திருப்பதுதான் மனிதனுக்கு அழகு ஆடை குறைப்பிருக்கிறதே அது அசிங்கத்தில் ஒன்று அசூசைகளில் ஒன்று ஆனால் அதற்கு நாகரீகம் என்று இவர்கள் பெயர் வைத்துக் கொண்டால் அசிங்கத்துக்கு அழகு என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் அநாகரீகத்துக்கு நாகரீகம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் வரப்போகிற துன்பத்துக்கு இன்பம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் இது எல்லாத்தையும் விட மோசமானது அழுகிய போட்டிகளும் உலகத்திலே நடக்கின்றன இதை பார்க்கத்தான் வேண்டுமா அந்த அழுகிய போட்டிகளை பார்க்கத்தான் வேண்டுமா அதற்கென்று ஒரு கூட்டம் அதற்கென்று ரசிகர்கள் பெண்களை நடக்க விட்டு அவர்களுடைய இலவச இணைப்புகளை பார்ப்பதற்கு ஒரு கூட்டமே சொல்ல போனால் உலகத்துடைய நூத்தி சொத்த நாடுகள் பார்த்தரமா ஆகா என்ன பெருமை என்ன பெருமை இதை விட பெருமை உலகத்திலே ஒன்று இருக்க முடியுமா ஆண்களையும் பெண்களையும் அல்லா படைத்திருக்கிறான் அவைகளை அவர்களிலே மறைத்திருக்க வேண்டிய ஒன்று என்று இருக்கிறது மறைத்திருக்காமல் இருப்பதுதான் நாகரீகம் என்று சொன்னால் எங்களுடைய ஊர் ஊரிலே இருக்கிற ஆடு உங்களை விட நாகரிகமாக இருக்கிறது எங்களுடைய ஊரிலே இருக்கிற கோழிகள் உங்களை விட நாகரிகமாக இருக்கிறது அவைகள் எல்லாம் தெருக்களிலே ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றன அதைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த ஆட்டுக்கு சமம் நான் தைரியமாக சொல்லுவேன் நீங்கள் அந்த கோழிக்கு சமம் நீங்கள் அந்த பூனைக்கு சமம் சோதர்களே சாதாரண விஷயம் அல்ல மனிதனுக்கு என்று ஒரு அறிவு அல்ல பெறவில்லையா நான் எதை மறைக்க வேண்டும் நான் எப்படி மறைக்க வேண்டும் நான் ஏன் மறைக்க வேண்டும் இது கூட புரியவில்லை என்று சொன்னால் அறிவு எங்கே போயிற்று என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட காலத்திலே அசிங்கத்துக்கு அழகு என்று பெயர் வைத்துக் கொண்டு அது என்னவோ நடத்திக் கொண்டிருக்கிற காலத்திலே இருக்கிறோம் இந்த காலத்திலே அல்லாஹ் குரானிலே சொல்லியபடி இந்த ஒற்றுமை உலகம் முழுவதற்கு வர வேண்டுமானால் அதற்கு நான் குறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அந்த ஆப்பிரிக்க சமுதாயம் இன்றைக்கு கூட பெரிய பெரிய ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த கைக்குள்ளே சாதாரணமாக எல்லோருடைய கையிலும் ஒரு கத்தி இருக்கும் கூர்மையான கத்தி இருக்கும் இங்கே கட்டி இருப்பார்கள் உள்ள ஜுப்பாவுக்குள்ளே கத்தி கட்டி இருப்பார்கள் இன்றைக்கு கூட கிராமங்களிலே சூடானிலே மிசிறிலே பல இடங்களிலே கண்ணாலே பார்த்திருக்கிறோம் அவர்களுடைய ஜுப்பாவுக்குள்ளே எப்பொழுதும் கத்தி இருக்கும் அதல்லாமல் குக்கிராமங்களிலானால் எப்பொழுதும் அவர்களுடைய இடுப்பிலே வாழ் இருக்கும் மஸ்ஜிதுக்கு தொழுக வருகிறவர்கள் கூட வாழ் கொண்டு வருவார்கள் பதில் மைதானத்துக்கு போகும் பொழுது யார் மசிதுக்கு தொழுக வந்தார்களோ அவர்களை புறப்படுங்கள் என்று சொன்னார்கள் இடத்திலே வாழ் இருந்தது என்று நாம் படிக்கிறோமே சரித்திரத்திலே அதே நிலைமையை மசிதுக்கு தொழுக வருகிறவர்கள் ஒட்டகத்திலே வருகிறார்கள் வந்து வாளை மசிதிலே நிறுத்தி வைத்துவிட்டு தொழுகிறார்கள் அப்படிப்பட்ட வீரமுள்ளவர்கள் அந்த பர்பரி சமுதாயத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய வீரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட பர்பரி சமுதாயத்தையும் கடந்து ஈமானுடைய குரலை எடுத்துக்கொண்டு எக்கையினுடைய குரலை எடுத்துக்கொண்டு அல்லாஹனுடைய உலகினை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் எல்லா நாடுகளையும் கடந்து அன்றிருந்த நாட்டுடைய பெயர் வேறு இன்று சொல்வதால் மிஸ்ரை கடந்து சூடானை கடந்து எத்தியோப்பியாவை கடந்து ஹபஷாவை கடந்து நைஜீரியாவை கடந்து நைஜரை கடந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்காவை கடந்து லிபியாவை கடந்து அல் மகரிபுல் அக்சா என்ற அன்றைக்கு பெயர் இன்றைக்கு மொரோக்கோ என்று பெயர் அன்றைக்கு மகரிபுல் அக்சா என்று பெயர் கடைசி மகரிபுல் அக்சா என்றால் கடைசி மேற்கு நாடு அக்ஸா என்றால் கடைசி கடைசி மேற்கு நாடு அதற்கு அப்பாலே அட்லாண்டிக் மகாசமுத்திரம் தான் இருக்கிறது அட்லாண்டிக் அப்பாலே இருக்கக்கூடிய அமெரிக்கா அங்கு கண்டுபிடிக்கப்படவே இல்லை அல்லாஹு தங்களுடைய படையுடனே போய்கொண்டே இருக்கிறார்கள் மொரோக்கோவுக்கு சென்று விட்டார்கள் மகரவி அக்சாவுக்கு சென்று விட்டார்கள் அங்குள்ள மக்கள் ஈவான் கொண்ட பிறகு அவர்களிடத்திலேயே அந்த நாட்டையும் ஒப்படைத்து விட்டார்கள் நாடு பிடிக்கிற ஆசை நமக்கில்லை ஆட்சி பிடிக்கிற ஆசை நமக்கில்லை யாருக்கோ இருக்கட்டும் ஆட்சியை அவர்கள் பிடிக்கட்டும் அல்லது ஆட்சி அவர்களை பிடிக்கட்டும் ஏதோ நடக்கட்டும் உலகத்திலே இவைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு அவர்களுக்கு ஆட்சி பிடிக்கிறார் இன்றைக்கு நாம படித்தான் நமக்கு ஆட்சி தேவையில்லை அதிகாரம் தேவையில்லை உலக மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் அவர்கள் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துடைய கரை அறைய அடைகிறார்கள் அதற்கு அப்பாலை செல்லுவதற்கு இடமில்லை கடல் தான் இருக்கிறது சொல்லுகிறார்கள் லவ் அலிம் தூ அன்னவராகாதல் பஹரி பலதுன் லஹோ தூஹு எனக்கு தெரியுமானால் இந்த கடலுக்கு அப்பாலே இந்த அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துக்கு அப்பாலே ஒரு நாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியுமானால் லகூத்துஹு என்னுடைய குதிரையோடு நான் இறங்கி விடுவேன் இதிலே மகாசமுத்திரத்திலே கடலிலே குதிரையோடு நான் இறங்கி விடுவேன் எதற்காக அந்த நாட்டை பிடிப்பதற்காகவா அல்லது அந்த பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவா அல்லது அங்கு இருக்கிற செல்வங்களை திரட்டுவதற்காகவா இல்லை சோதர்களே சொன்னார்கள் அத்தாலா யோபது ஆகதும் தூணக் அல்லாஹுவே உன்னை தவிர இந்த உலகத்திலே யாரும் வணங்கப்படக்கூடாது வணங்கப்பட தகுந்தவன் ஒருவன் தான் படைத்தவனை விட்டு யாரையும் வணங்கப்படக்கூடாது என்பதற்காக நான் இந்த கடலையும் தாண்டுவேன் எப்படி மரக்கலம் வரட்டும் என்று எதிர்பார்க்க மாட்டேன் கப்பல் கட்டட்டும் என்று எதிர்நோக்கி இருக்க மாட்டேன் அதற்குரிய வாகனம் வந்து சேரட்டும் என்று காத்திருக்க மாட்டேன் லகூர்த்து என்னுடைய குதிரையோடு இறங்கி விடுவேன் என்று சொன்னார்கள் இப்படி இந்த உலகம் முழுவதிலும் தீனை ஈமானை பரத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் அல்லவா அந்த ஈமான் தான் உலகத்தை ஒன்று சேர்க்க முடியும் உயிர் உடலை ஒன்று சேர்க்கிறது உயிர் உடலை ஒன்று சேர்க்கிறது உயிர் இருக்கிற காரணத்தினாலே உயிர் இருக்கிற காரணத்தினாலே பேசி பேசி எனக்கு வாய் வலிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய மூளை சொல்லும் வாய் வலிக்கிறது நீ பேச்சை நிறுத்தி என்னுடைய மூளை சொல்லும் என்னுடைய கையும் உயிர் செய்யும் என்னுடைய பேச்சை நிறுத்தி வைப்பதற்கு என்னுடைய இருக்கிறது நீ பேச்சை நிறுத்து என்னுடைய மூளை சொல்லும் என்னுடைய கையும் முயற்சியும் என்னுடைய பேச்சை நிறுத்தி வைப்பதற்கு என்னுடைய உடலும் அசந்து போகும் வலிக்கிறது என்னவோ வாய்தான் ஆனால் மூளை சொல்லுகிறது பேச்சை நிறுத்து கையும் காலும் சொல்லுகிறது பேச்சை நிறுத்து போதும் நிறுத்து இது சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லவா சகோதரர்களே நான் எங்கோ சொன்னேன் தாராளமாக எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்ன வேண்டுமானாலும் சரி அதை ரசிக்கிற மாதிரி இருந்தால் கேட்பார்கள் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் பாட்டு சொன்னார்கள் பாட்டு இருக்கிறதே அது விபச்சாரத்துக்கு மந்திரம் விபச்சாரத்தை மாந்திரீக ரீதியாக தார்மீக ரீதியாக ஆத்மீக ரீதியாக ஊட்டுகிறது பாட்டு மோசமான பாட்டுகள் இருக்கிறதே அது கேட்பதற்கு வெறும் தானே என்று நினைத்தாலும் கூட அதன் காரணமாக மனிதனுடைய உள்ளத்தினுடைய அடித்தளத்திலே அவனையும் அறியாமல் விபச்சாரத்தினுடைய தூண்டுகோள்கள் உற்பத்தியாகின்றன சோதர்களே இது முகமது ரசூலுல்லாஹி சொன்னார்கள் இன்னும் அந்த பாட்டு பரவலாக பாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒருவர் சொன்னார் அதற்கு பாட்டு என்று நான் சொன்னேன் நிப்பாட்டு என்று எதற்கது நமக்கு தேவையில்லையே கேட்பதற்கு ரசனையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் எல்லாம் கேட்க முடியுமா அதனால என்ன விளைவு வருகிறது நாம் பார்ப்பது ஒவ்வொன்றும் நாம் கேட்பது ஒவ்வொன்றும் நாம் சொல்லுவது ஒவ்வொன்றும் விதைகள் அந்த விதைகளுடைய விளைவுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் சகோதரர்களே இந்த மதுரசாக்கள் இந்த மதுரசாவிலே போதிக்கப்படக்கூடிய குரான் குரானின் மூலமாக வரக்கூடிய ஈமான் இந்த உலகத்துடைய சமாதானத்துக்கும் சாந்திக்கும் அன்புக்கும் பண்புக்கும் சமரசத்துக்கும் சாந்திக்கும் சந்தோஷத்துக்கும் இன்பத்துக்கும் அதுதான் விதை சகோதரர்களே இந்த விதை இல்லை என்று சொன்னால் உலகத்திலே இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோமே என்ன நடக்கிறது யார் யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அவர்கள் அடுத்தவர்களை அடக்க பார்க்கிறார்கள் யாரெல்லாம் மேலானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கீழானவர்களை அடக்க பார்க்கிறார்கள் ஒரு குரல் எழும்புகிறது எல்லோரும் ஒன்றாக சோசல் சோசியலிசம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சோசியலிசம் எல்லோரும் ஒன்றாக வேண்டும் சோசியலிசம் வேண்டும் என்றுதான் இஸ்லாமும் சொல்லுகிறது ஆனால் சோசியலிசத்தை நடைப்படுத்தக்கூடிய முறையிலே வேறுபாடு இருக்கிறது சோசியலிசம் என்று சொன்னால் எல்லோருமே லட்சாதிபதிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா எல்லோருமே கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா அப்படி நினைத்தால் எல்லா உடலுடைய எல்லா பாகமும் மூளையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா உடலுடைய எல்லா பாகமும் தலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா காலும் ஒரு உறுப்பு தான் காலும் இருக்க வேண்டும் கையும் இருக்க வேண்டும் கையிலே கூட வலது கை ஒன்று இடது கை ஒன்று யாருக்காவது கொடுத்தாலோ அல்லது யாரிடத்தில் வாங்கினாலோ வலது கையால் கொடுங்கள் வலது கையால் வாங்குங்கள் யாராவது கொடுக்கிறார்கள் குழந்தை இடது கையை நீட்டினால் உடனே என்ன சொல்லுவோம் கையை தட்டிவிட்டு இடது கையை நீட்டாத வலது கையில வாங்க அப்ப இடது கை மோசமா அப்படியானா எல்லா கையும் வலது கையாயிருமா எல்லா கையும் ஆக்கிட முடியுமா சரி யார் மேலாவது கால் பட்டுருச்சு கைப்பட்டா சந்தோஷம் கால்பட்டுச்சு உடனே என்ன செய்ய வேண்டியது வருது அதுக்கு தண்டனையாக நம்ம நாட்டு பழக்கம் குனிஞ்சு அவரை தொட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும் பெரிய தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சுங்கன்னு அர்த்தம் சாரி சொல்ற பழக்கம் இல்ல மன்னிச்சுங்கன்னு சொல்ற பழக்கம் இல்ல தொட்டு நம்ம நம்ம ஊர் பழக்கம் எல்லா ஆண்களும் அப்படி பழக்கம் இல்ல நம்ம ஊர் பழக்கம் அப்படி அது தண்டனை அது கால்பட்டதுக்கு கைப்பட்ட அந்த தண்டனை இல்ல மற்ற உறுப்புகள் பட்டால் தண்டனை இல்லை கால் பட்டால் மட்டும் என்ன எனவே காலை கையாற்றி விட முடியுமா கையை தலையாற்றி முடிய முடியுமா தலையை மூளையாற்றி விட முடியுமா இல்லை சோதர்களே உறுப்புக்கு மத்தியிலே வேறுபாடுகள் இருந்துதான் தீரும் இது மூளை உயர்ந்தது எல்லாவற்றை விட உலகத்திலே எல்லா உறுப்புகளை மாற்றக்கூடிய முறை வரலாம் கிட்னி மாற்றுகிறார்கள் சாதாரணமாக மாற்றி மாற்றி ஹார்ட் கூட மாற்ற மாற்றி விடலாம் ஆனால் உலகத்திலே ஒன்றே ஒன்று மூளை கையாமத்து வரை மாற்ற முடியாது என்பது நம்முடைய சவால் இப்ப என்ன ஆகும் என் மூளை எடுத்து உங்களுக்கு வச்சு அதற்கு மூளை எடுத்து எனக்கு வச்சு மூளை தான் வேலையை செய்யுது பேசவே வைக்குது இப்ப மூளை மாத்தி விட்டுட்டா ஆளே வித்தியாசமாயிரும் என்ன யோசிச்சு பாருங்களேன் இப்ப சாதாரண ஒருவருடைய மூளை எடுத்து ஒரு பெரிய அதாவது ஹதரத் அவர்களுக்கு சாதாரணமா மூளை வச்சு இந்த சாதாரண ஆளுக்கு கொண்டு போய் அந்த பெரியவருடைய மூளை கொண்டு வந்துச்சா இவனுடைய மற்ற உறுப்பு அந்த மூளைக்கு ஒத்துழைக்காது மற்ற உறுப்புகள் மூளைக்கு ஒத்துழைக்காது எனவே கியாமத்து வரை மூளையை மாற்ற முடியாது என் மூளை எடுத்து உங்களுக்கு வச்சிருந்தது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் நம்ம பையனை மௌலி ஆக்கணும்னு சொன்னா இதுல ஒரு மௌலியை புடிச்சிட்டு போய் இவர் மூளை எடுத்து பையனுக்கு வச்சு விட்டணும் அவன் நாளை தான் தப்சீல் செய்ய ஆரம்பிச்சான் நடக்காத சகோதரர்களே நாங்க சவால் விட்டு சொல்லுகிறோம் ஏன் குரான் ஹதீசனுடைய அடிப்படையிலிருந்து இதை புரிய முடிகிறது மூளை என்பது அல்லாஹு தாலா தனியாக தந்திருக்கிற பகுத்தறிவு கொண்ட மூளை நமக்கு இருக்கிறது அந்த மூளையை இப்ப அந்த மூளை எடுத்து இதை விட இப்படி வித்தியாசமா சிந்திச்சா இந்த மூளை எடுத்து நம்ம வீட்டு மாட்டுக்கு வச்சிடுறது என் மூளை எடுத்து மாட்டுக்கு வச்சிடுறது மாட்டு மூளை எடுத்து எனக்கு வச்சிடுறது என்னாக சகோதரர்களை யோசிக்கவே முடியாது எனவே மூளை உயர்ந்தது தலை உயர்ந்தது கை உயர்ந்தது கால் மட்டமாக கருதப்படலாம் எல்லாம் இருக்கலாம் கக்கூசுக்கு போகும்போது இடது காலை முன்னே எடுத்து வைக்க வேண்டும் வெளியே வரும்போது வலது கால் அது வலது அந்த கால் கோவித்துக் கொண்டது அது என்ன என்ன மட்டும் கக்கூசுக்கு போகும்போது வைக்கிற முதல்ல என்று கால் கோவித்துக் கொள்ள முடியுமா அது இயற்கை இதே போல உலகத்திலே சிலர் கோடீஸ்வரர்களாக சிலர் ஆளுகிறவர்களாக சிலர் ஆளப்படுகிறவர்களாக சிலர் சாதாரணமானவர்களாக சிலர் உயர்ந்தவர்களாக சிலர் செல்வந்தராக சிலர் ஏழையாக இப்படித்தான் இருக்க முடியும் ஆனால் சோசலிசம் அமல்படுத்தப்படும் எப்படி செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகள் செல்வந்தர்களிடத்திலே கேட்காமல் இருக்க வேண்டும் இதுதான் சோசலிசம் ஏழைகள் செல்வந்தரத்தில் கேட்காமல் இருக்க வேண்டும் செல்வந்தர்கள் ஏழைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்க வேண்டும் சகோதரர்களே இந்த சோசலிசத்தை அமல்படுத்தித்தான் ஆக வேண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் சோசலிசம் என்று சொல்லுகிறவர்களே சோசலிசத்துக்கு மாறாக நடக்கத்தான் செய்கிறார்கள் ரயிலிலே போகிறோம் ரயிலிலே போகிறோம் ரயிலில் சாதாரணமான ரயிலில் பிரயாணம் செய்து அந்த நேரத்தில் போய் ரயிலில் ஏறணும் இங்க இருந்து மெட்ராஸுக்கு போற வண்டியில ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல ஏறணும் கடைசி நேரத்தில் உள்ள போய் பார்த்தா உட்கார கூட இடம் இல்லை உள்ள போய் பார்த்தா உட்கார கூட இடம் இல்லை இப்பொழுது நான் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறினால் என்னை ட்ரீட் என்ன கேட்பார் நீ ரிசர்வ் பண்ணிருக்கிறியா கேப்பாரா இல்லையா ரிசர்வ் பண்ணியிருந்தா பர்த் கிடைக்கும் படுக்கிறதுக்கு சரியா கிடைக்கும் இங்க அறுபது பேர் நெருக்கி அடித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிற இடத்தை அங்கே ஆறு பேருக்கு தரப்படுகிறது இங்கே அறுபது பேர் நெருக்கி எடுத்துக்கொண்டு நிற்கக்கூட இடமில்லை அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே ஆறு பேருக்கு அமைதியாக படுத்து தூங்குவதற்கு இடம் மட்டுமல்ல காவலுக்கு ஒரு டிடிஇ e அவரும் இருக்கிறார் இங்கே என்ன காணா போனாலும் தெரியும் ஆளே காணா போனா கூட தெரியாது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல அங்க ஒரு பெட்டி காணாமல் கூட போக முடியாது அவர் சீட்டி காவலுக்கு இருக்கிறார் இந்த வித்தியாசம் இந்த மனிதருக்கும் அவருக்கும் நீங்கள் வித்தியாசம் கொடுத்தீர்களே எதை வைத்து வித்தியாசம் கொடுத்தீர்கள் அவர் இருபது ரூபாய் அதிகமாக கொடுத்தார் என்ற காரணத்தினால் தானே அவர் இருபது ரூபா பஸ் சார்ஜ் கொடுத்திருக்கிறார் இருபதோ இருபத்தி ரெண்டோ ஆக கொடுத்திருக்கிறார் அந்த இருபத்தி ரெண்டின் காரணமாகத்தானே வித்தியாசப்படுத்துகிறீர்கள் இதே போல பிளைட்ல செல்லுங்கள் அங்கே பிசினஸ் கிளாஸ் சரியாக இருக்கிறது மூணு பேர் இடத்தை இரண்டு பேருக்கு கொடுத்து கால்நீட்ட சௌரியமாக என்ன அதை விட இவர் கொஞ்சம் ரூபாய் அதிகமாக கொடுத்திருப்பார் ரூபாயின் காரணமாக வித்தியாசம் இந்த உலகத்திலே இருக்கும் இருக்கத்தான் வேண்டும் ஆனால் ரூபாய் உள்ளவர்கள் செல்வம் உள்ளவர்கள் செல்வமில்லாதவர்களை அனுசரித்து அரவணைத்து நடக்க வேண்டும் இதற்குத்தான் பெயர் சோசலிசமே தவிர எல்லோரும் செல்வந்தனாக முடியாவிட்டால் எல்லோரும் ஏழையாகி விடுங்கள் என்பது இது சோசலிசம் இல்லை சகோதரர்களே எனவே இந்த உலகம் முழுவதையும் ஒரு கயிற்றால் இணைக்க வேண்டுமானால் உலகம் முழுவதிலும் ஈமான் பரவ வேண்டும் எப்படி உடல் முழுவதும் ஈமான் பரவி இருக்கிற காரணத்தினாலே இந்த உடல் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கிறதோ அதே போல உலகம் முழுவதும் ஒத்துழைக்க வேண்டுமானால் ஒருவர் ஒருவரோடு ஒத்துழைக்க வேண்டுமானால் ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக செம்மையாக இருக்க வேண்டுமானால் உலகத்தினுடைய மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை செம்மைப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் சோதர்களே ஈமானை உலகத்திலே பரத்த வேண்டும் ஈமானை பரத்தத்தான் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே வேறு எதற்காகவும் பிறக்கவில்லை யாராவது நான் வேறு எதற்காக பிறந்திருக்கிறேன் என்று அவர் கொண்டே இருக்கிறார் சொத்து கொண்டே இருக்கிறார் சொத்தை அது சொத்தை கொண்டே இருக்கிறார் சேர்க்கட்டும் எதுவரை சேர்ப்பார் கடைசி மூச்சு வரை தான் சோதர்களே அதற்கு பிறகு இந்த சொத்துக்கு உரியவர் அவரே இல்லை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு இந்த வீட்டிலிருந்து ஒரு எலி வெளியே வந்தது அந்த வீட்டிலிருந்து ஒரு எலி வெளியே வந்தது இரண்டும் பேசிக் கொண்டிருந்தது பேசி முடித்த பிறகு எலி சொல்லிச்சா நேரமாச்சு நான் போறேன் என் வீட்டுக்கு போறேன் இந்த எலி சொல்லுச்சு நான் என் வீட்டுக்கு போறேன் சோதர்களே அந்த வீட்டையும் பங்களாவையும் நான் என்னுடைய பெயரிலே ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கிறேன் என் வீட்டு எலி சொல்லுகிறது என் வீடு என்று என் வீட்டு பாச்ச ஆசானும் பள்ளியும் சொல்லுகிறது என் வீடு என்று நான் சொல்லுகிறேன் என் வீடு என்று இன்னல் ஆறுதல் இல்லா இந்த பூமி முழுவதும் அல்லாவுக்கு சொந்தம் சகோதரர்களே எனவே அல்லாஹருடைய நாமத்தை பிரகடனப்படுத்தத்தான் பிறந்திருக்கிறேன் என்று உறுதி கொள்ளுங்கள் அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக செம்மையாக இன்பமாக இத்துன்பத்தையே காணாதவர்களாக இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தின் வாசனை பெறுவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான் அதற்குரிய வழிதான் இந்த மதரசாக்கள் இந்த அன்பு மொழிகள் உளமாக்கல் அதற்குரிய முயற்சி செய்கிறார்கள் ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் வாகிருதாவான இருந்து மேடை எங்கு அமர்ந்திருக்கும் மூத்த உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கும் ஆலிம் பெருந்தகைகளே அன்பிற்குரிய மாணவ நண்பர்களே பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருவையும் அருளும் நம்மை முன்னோக்கி இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம்தான் நாம் சிஹாசித்தா என்று சொல்லப்பட்ட இந்த கிரந்தங்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் உள்ள வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் உம்மத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஆறு கிதாபுகள் ஹதீஸுடைய இந்த ஆறு கிதாபுகள் தீனுடைய அடிப்படையை நிலைநிறுத்தக்கூடிய அஸ்திவாரமாக இருந்து கொண்டிரு அஸ்திவாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதிலே யாருக்கும் எந்த ஐயமும் எந்த காலத்திலும் இருந்ததும் இல்லை இனி இருக்கப் போவதும் இல்லை அல்லாஹ் ஜலஷானஹு தாலா காலத்திற்கேற்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே வந்திருக்கிறான் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இருந்த காலத்திலே குரான் இறங்கிக் கொண்டே இருக்கிறது குரான் ஆங்காங்கே எழுதப்பட்டுக் கொண்டே இருந்ததை தவிர குரான் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கவில்லை அவ்வப்பொழுது காத்திபே வகை வகை வரும்பொழுது எழுதக்கூடிய எழுத தெரிந்த சகாபத்துகள் அவர்களை எழுத சொல்லுவார்கள் அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் ஆனால் எங்கெங்கோ பரவி கிடந்ததை அதற்கு உமர் ரவி அல்லாஹு அவர்கள் அதற்கு அபுபக்கர் சித்திக்கிறது அல்லாஹாலுடைய ஆட்சி காலத்திலே யமாமா என்ற யுத்தத்தின் போது எழுபது காரிகள் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாகிவிட்டார்கள் குரானை மனநம் செய்திருந்த எழுபது காரிகள் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாகிவிட்ட பொழுது அதற்கு உமரது அல்லாஹாலான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் இப்படியே காரிகள் சென்று கொண்டிருப்பார்களே ஆனால் பிறகு குரான் என்ன ஆகும் ஆகையினாலே அமீர் மூமினின் அவர்களே தாங்கள் குரானை ஒன்று சேர்ப்பதற்கு ஆணையிடுங்கள் உத்தரவிடுங்கள் இது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொன்னார்கள் அதில் தவுவகர் சித்திகிறது இல்லாஹ் தாலானு கேட்டார்கள் கைஃப தஃபாலு ரசூலுல்லாஹி குரானை நீங்கள் ஒன்று சேர்க்க சொல்லுகிறீர்களே ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் செய்ய சொல்லவும் இல்லை செய்ய சொல்லி இருந்தால் அதற்கு உமர் ரலியல்லாஹு தாங்களோ அல்லது வேறு யாரிடத்திலாவது சொல்லி இருந்தால் அவர்களை அவர்களை ஆதாரம் காட்டியோ சொல்லி இருப்பார்கள் இல்லை ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் இதோ சொல்லி இருக்கிறார்கள் குரானை ஒன்று சேருங்கள் என்று ஆனால் அப்படி சொல்லவில்லை மாறாக அதற்கு உமர் பதில் சொன்னார்கள் வல்லாஹி அல்லாஹி மீ சத்தியமாக இதிலே மிகவும் நன்மை இருக்கிறது ஆகையினால் குரானை ஒன்று சேருங்கள் ஒரு இடத்தில் தொகுத்து வையுங்கள் திரும்ப திரும்ப ஹதரத் உமர் ரதி அல்லாஹு தாலானு சொல்லிக் கொண்டே இருக்க ஹதரத் அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலானு யோசித்துக் கொண்டே இருந்தார்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத காரியத்தை நாம் செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக சொல்லுகிறார்கள் அதில் ஹத்தா ஷரஹ் அல்லாஹு சதுரி அல்லாஹு தாலா என்னுடைய உள்ளத்திலே இது சரிதான் என்ற விளக்கத்தை போட்டுவிட்டால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் பிறகு நான் இதற்கு யாரை இந்த வேலைக்கு யாரை நியமிக்கலாம் என்று யோசித்தேன் அதில் ஜெயித் பின் சாபித் ரதி தாலானு ரசூலுல்லாய் சல்லாசருடைய காத்திலே வகையாக இருந்தார்கள் வகி எழுதி கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களை அழைத்து நான் சொன்னேன் இப்படி யமாமாவிலே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி குர்ராக்கள் காரிகள் ஷஹீதாகிவிட்டார்கள் எனவே குரானை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அதில் துமர் அபிப்பிராயம் தெரிவித்தார்கள் அந்த அபிப்பிராயத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே சொல்லுகிறேன் நீங்கள் வாலிபராகவும் இருக்கிறீர்கள் அறிவு தீட்சணியம் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் ரசூருல்லாய் சல்லல்லாசனுடைய காலத்திலேயே வகையை எழுதக்கூடியவராகவும் இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு உங்களால் இது இயலும் என்று நான் நினைக்கிறேன் எனவே நீங்கள் குரானை தொகுங்க அதை ஒன்று சேருங்கள் ஒரு இடத்தில் தொகுத்து தொகுக்கக்கூடிய வேலையை அந்த பணியை செய்யுங்கள் என்று அதற்கு ஜெய்துபின் சாபித்தரது இல்லாத்தாலான் அவர்களுக்கு சொன்னார்கள் அதில் ஜெயித் என்ன கேட்டார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் அதில் செய்து கேட்ட கேள்வி இதுதான் கைஃப ரசூலுல்லாஹி நீங்கள் இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்யாத ஒரு காரியத்தை எப்படி செய்ய துணிக்கிறீர்கள் அதற்கு அபு அதற்கு அபுபக்கர் உமரிடத்திலே கேட்ட அதே கேள்வியை அதற்கு அபுபக்கர் உமர் இரண்டு பேரிடத்திலும் நீங்கள் இருவரும் எப்படி இந்த காரியத்தை செய்ய துணிகிறீர்கள் ரசூலுல்லா செய்யவும் இல்லை செய்ய சொல்லவும் இல்லை பின்னாலே காலத்தில் இப்படி ஒரு தேவை வரும் நீங்கள் செய்யுங்கள் என்று இஷாரா செய்யவும் இல்லை பிறகு எப்படி செய்கிறீர்கள் அதில் தபூக்கர் சொன்னார்கள் வல்லாஹி அல்லாவின் மீ சத்தியமாக இதில் கைது இருக்கிறது இப்படி குரான் இப்படித்தான் குரான் தொகுக்கப்பட்டது இதை தொகுத்து அதற்கு ஹப்சாரதி அல்லாஹு தாலான் அவர்களிடத்திலே கடைசி வரை அது இருந்து வந்தது பிறகு அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹு தாலாவுடைய ஹிலாபத்துடைய காலத்திலே அதற்கு ஹுதைஃபா ரதி அல்லாஹு தாலான் ஈராக்கிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அர்மேனியா ஆதர்பீஜானுடைய அந்த யுத்தத்திலே ஈராக் வாசிகள் குரானை ஓதும் பொழுது ஏழு வகையான கிராத் இப்பொழுதும் இருக்கிறது அப்படி ஏழு வகையாக அவர்கள் கிராத் ஓதுகிறார்கள் உன்சிலல் குரான் சபாத்தி அஹருஃபின் ஏழு வகையான எப்படி நம்முடைய நம்முடைய நம்முடைய வாசியிலே இருக்கிறதே தமிழிலேயும் எத்தனையோ வகை இருக்கிறது மதுரை தமிழ் ஒன்று இருக்கிறது திருநெல்வேலி தமிழ் ஒன்று இருக்கிறது சென்னை தமிழ் ஒன்று இருக்கிறது இப்படி ஊருக்கு ஊரு தமிழ் வித்தியாசப்படுகிறது எல்லாம் அர்த்தம் ஒன்றுதான் ஆனால் தமிழை உச்சரிக்கக்கூடிய வானியிலே உச்சரிப்பிலே வித்தியாசப்படாத பாஷைகள் இருக்கிறதே அது சில வாசைகள் தான் ஆங்கிலம் இருக்கிறது எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரியாகத்தான் எழுதுகிற பாஷையும் அதுதான் பேசுகிற பாஷையும் அதுதான் இது போல சில வாசைகள் தான் வித்தியாசப்படுவதில்லை இப்பொழுதும் கூட அரபி பாஷைக்கு அரபி பாஷையை எடுத்து பார்ப்போமே ஆனால் சில சில நாடுகளிலே சென்று பார்ப்போமேயானால் அந்த நாட்டுக்காரர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை கூட நம்மளால வழங்க முடியாது எங்களுடனே ஒரு மிசிறி இருந்தார் ஜமாத்திலே மிஸ்ரி ஈஜிப்த் நாட்டுக்காரர் சூடானிலே எங்களுடனே இருந்தார் அவர் ஒரு கிராமவாசி அவர் பயானுக்கு சில நாளிலே அவர் பயான் செய்வார் மகரிபிற்கு பிறகு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பயான் செய்வார் நான் சொல்லுகிறேன் ஒரு எழுத்து கூட எனக்கு வழங்காது அரபிதான் அரபியில் தான் பயான் செய்கிறார் அரபி கிதாபை வைத்து படிக்கிறோம் ஓதுகிறோம் நாமளும் முடிந்த அளவு அரபியில பேசுகிறோம் அரபு நாட்டிலே இருக்கிறோம் ஆனால் அரபி செய்கிற பயானிலே ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பேசினார் என்று அரபிதான் இதற்கு சாதாரணமாக மிசிலே ஜன்னத் என்று சொன்னால் சொர்க்கம் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்பொழுது கூட மிசிலே போனால் அல்லது ஒரு மிசிறி இங்கே வந்தால் அவர் பேசுவார் நபகல் கன்னா அவர் சொல்லுகிறார் நபகல் கன்னா ஒரு உருதுக்கார தெரியுமா செஞ்சார் நாமெல்லாம் கரும்பை தேடுகிறோம் ஜன்னத்துக்கு தான் அவங்க ஜீம காஃபா அவங்க உச்சரிக்கிறாங்க ஜீமை தான் காஃபாக உச்சரிக்கிறாங்க மிசிரிலே அதனால் அவர் நபுகள் ஜன்னாவுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நாம் சொர்க்கத்தை தேடுகிறோம் சொல்ல வேண்டிய இடத்துல நபுகள் கன்னான்னு சொல்றாரு உருதுல கன்னாட கரும்பு இவர் உருதுகார் தெரிஞ்சுமாவுக்கு போய் நின்றவர் நாம் எல்லாம் கரும்பை தேடுறோம் கரும்பு தேடுறோம் தெரிஞ்சுமா செய்யறார் அவர் சொல்றார் சொர்க்கத்தை தேடுறோம் இதுவெல்லாம் சாதாரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் அரபியிலே மொழியிலே ஏற்கத்தாழ்வு என்பது இயற்கையாக ஏற்படுகிறது இப்படி ஹசரத் உஸ்மான் ரவி அல்லாஹு தாலான்களிடத்தில் ஹசரத் ஹதைஃபா அவர்கள் வந்து சொன்னார்கள் ஈராக்கிலே நான் பார்த்தேன் வித்தியாச வித்தியாசமாக குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே ஹசரத் உஸ்மான் இடத்திலே சொன்னார்கள் அதிரிக் ஹாதிகள் உம்மா இந்த உம்மத்தை ஹசரத் அமீர் மூமின் அவர்களே காப்பாற்றுங்கள் قبل أن يختلفوا كما اختلف اليهود والنصارى யஹூது நசாராக்கள் தங்களுடைய வேதங்களிலே அபிப்பிராய வேதம் ஏற்பட்டது போல அவர்கள் அபிப்பிராய வே- வேதப்பட்டு தங்களுடைய வேதங்களை கெடுத்துக் கொண்டது போல குரானை இவர்கள் கெடுப்பதற்கு முன்னாலே இதை ஒரே ஒரே மாதிரியாக ஓதுகிற மாதிரி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஹதரத் உஸ்மான் ஹதரத் ஹப்சா ரதி அல்லாஹு தாலானஹாவிடத்திலே ஹதரத் அபுபக்கர் தொகுத்த குரான் இருந்ததே அந்த குரான் ஷெரீஃபை தெரிவித்து அந்த முசாஃபை தெரிவித்து அதனுடைய பிரதிகள் எடுத்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பி இந்த ஒரு ஒரு வகையில் தான் ஓத வேண்டும் மீதமுள்ள வகைகள் எல்லாம் ஆகுமானதுதான் என்று இருந்தாலும் கூட அல்லாஹுவால் இறக்கப்பட்டதுதான் என்று இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் மக்களுக்கு விளங்காமல் போகலாம் காலப்போக்கிலே என்ற காலத்திலே மீதமுள்ள வகைகளை எல்லாம் புகாரி ஷரீஃபினுடைய இரண்டாவது பாகத்திலே ஜமல் குரான் என்ற பாபிலே இருக்கிறது மீதமுள்ள குரான் எல்லாம் அந்த ஓதக்கூடிய வகைகளில் எழுதப்பட்டிருந்த மீதமுள்ள குரான் எல்லாம் உஹரிக்க அவைகள் எரிக்கப்பட்டன சகோதரர்களே இதுவெல்லாம் காலத்திற்கு தேவையாக அல்லாஹு தாலா செய்து வைத்தான் குரானை ஒன்று சேர்ப்பது ரசூலுல்லாய் சல்லா சொல்லவில்லை யாராலும் காட்ட முடியாது ரசூலுல்லாய் சல்லா அலைஹி சொன்ன காரியத்தை தான் செய்வேன் என்பதல்ல சொன்னதிலிருந்து விளங்குகிற காரியங்களை ஆனால் பார்க்க வேண்டும் விளங்குகிறவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும் விளங்குகிறவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும் அதுதான் வித்தியாசம் நான் இதே திருச்சிவா நகரத்திலே ஒரு கூட்டத்திலே சொல்லி இருக்கிறேன் இதே மதுரசாலையில் என்ற கூட்டத்திலே இது திடீரென்று யாபகத்தில் வந்துவிட்டது வைத்தியர் சொன்னாராம் பச்சை முட்டை குடிக்க சொல்லி மறுநாள் வந்து சொன்னாரா இவன் வைத்தியரே பூரா ஊரு தேடிட்டு பச்சை முட்டை கிடைக்கல அவர் கேட்டார் என்னப்பா பச்சை முட்டை எல்லா கடையிலும் முட்டையா வித்துக்கிறதுக்கு நீ பச்சை பூரா வெள்ள முட்டையா தான் இருக்கு ஒரு முழு பச்சை முட்டை இல்லை விளங்குகிறவர்களை பொறுத்திருக்கிறதை தவிர சொன்ன வார்த்தை என்ன என்பதை வைத்து அங்கே பச்சைக்கு என்ன அர்த்தம் வெள்ளைக்கு என்ன அர்த்தம் இதே போல சூருல்லா செல்லல்லா வாழ்க்கையிலிருந்து விளங்குகிறவர்கள் சகாபாக்கள் சோதரிகளை எதற்காக இதை சொன்னேன் எப்படி இந்த குரானை ஒன்று சேர்த்தலையும் குரானை ஒரே வகையில் ஓதுகிறதையும் ரசூலுல்லாஹி செல்லல்லா அலை வஸல்லம் சொல்லவில்லை என்றாலும் கூட சொல்லவில்லை என்பது உண்மை ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்த விஷயத்தை வைத்து அதில் துமர் சொன்னார்கள் அதில் அபூபக்கர் செய்தார்கள் அதற்கு சாமி அதை செய்து முடித்து தந்தார்கள் அதற்கு உஸ்மான் அதற்கு ஒரே வகையான பிரதி எடுத்து அது உலகம் முழுவதும் என்று ஓதப்படுகிறது எல்லாம் எப்படி அல்லாஹு தாலா காலத்தினுடைய தேவையை நிறைவேற்றினானோ அதே போல ரசூருல்லாய் சல்லாசனுடைய ஹதீசுடைய தொகுப்பை இந்த ஆறு இமாம்களின் மூலமாக ஆரம்ப காலத்திலே இரண்டாவது காலத்திலே கரண சாணியிலே அல்லாஹ் ஜலஷானு தன்னுடைய மிகப்பெரிய அதாவது அவர்களுக்கு கொடுத்த கராமத்தின் மூலமாக இதை செய்து காட்டியிருக்கிறார் இந்த பூமியிலே இபாதுர் ரஹ்மான்கள் எப்படி நடக்க வேண்டும் அவனுடைய நடை நடக்க வேண்டும் மரகுடைய நடை நடக்கக்கூடாது அவனுடைய நடை நடக்க வேண்டும் அவனுடைய நடை இங்கு பார்க்க வேண்டும் இதோ முகமது சல்லா அலிசலம் எப்படி நடந்தார்கள் என்பதை இந்த கிதாபுகளிலே தேடுங்கள் இதுதான் முஸ்லிம்கள் நடக்க வேண்டிய நடை அடுத்த அல்லா சொன்னான் வஹ்பது குல்லில் மூமினாத் தங்களுடைய மறைக்க வேண்டிய பாகங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொன்னான் வெறும் மறையுங்கள் என்று சொல்லவில்லை சகோதரர்களே வெறும் மறையுங்கள் என்று சொல்லவில்லை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹிஃபாவத் என்று சொன்னால் எப்படி ஹாபிஸ் குரான் என்று சொல்லுகிறோம் குரானை மனநம் செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறார் அவருக்கு ஹாபிஸ் என்று சொல்லுகிறோம் அதுபோல மறைக்க வேண்டிய பாகங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் வெறும் மறைத்தால் போதாது ஒருவர் மறைக்கிறார் அதனுடைய நிறம் வெளியே தெரிகிறது ஒரு பெண் மறைக்கிறாள் அதனுடைய அவளுடைய நிறம் வெளியே தெரிகிறது உடல் நிறம் வெளியே தெரிகிறது அது முகாபகத்திலே பாதுகாப்பிலே சேராது அவள் மறைக்கிறாள் அந்த உருவத்தினுடைய அளவு வெளியே தெரிய தெரிகிறது அதுவும் பாதுகாப்பிலே சேராது உருவத்தினுடைய அதனுடைய அளவு கூட வெளியே தெரியக்கூடாது ஆண்களுக்கும் அதுதான் பெண்களுக்கும் அதுதான் நீங்கள் பாதுகாருங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் எனவே பாது இது பர்தா வாஜிபா சுண்ணத்தா இந்த கேள்விக்கு அப்பாற்பட்ட விஷயம் சகோதரர்களே வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டிய காரியம் இது என்ன கேள்வி இது பரவா பரவாட்டால் செய்வோம் சுண்ணத்து முஸ்தார்பு விட்டுவிட வேண்டிய காரியமா இது மார்க்கம் இது செய்ய வேண்டும் அதிலே பரதுக்கு ஒரு தரஜா சுண்ணத்து அது வேறு விஷயம் ஆனால் வாழ்க்கையிலே அனுசரிக்க வேண்டியது ஒரு மூவியினுடைய நடைக்கு தனி லட்சணம் இருக்கிறது மூவியினுடைய பார்வைக்கு தனி லட்சணம் இருக்கிறது மூவியுடைய கேள்விக்கு தனி லட்சணம் இருக்கிறது சகோதரர்களே நாம் எந்த காலத்திலும் நம்முடைய இதயத்திலே இஸ்லாமின்படி வாழ முடியாது என்ற எண்ணம் வந்துவிட்டால் பிறகு வாழுவதற்கு தௌஃபி கிடைக்காமல் போய்விடும் எனவே இஸ்லாமின்படி நாம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்ற உறுதி எடுக்க வேண்டும் அந்த உறுதியை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த உலமாக்கள் இந்த கிதாபுகளை பயிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொன்னது போல எதுவரை எங்களிலே எங்களை போன்றவர்களே இந்த கிதாபனுடைய இல்வ அமலே சொல்லிலே வராதோ செயலிலே வராதோ அதுவரை உலகத்தாருக்கு எங்களால எடுத்து சொல்ல முடியாது எடுத்து சொன்னால் ரசிப்பார்கள் எடுத்து சொன்னால் பாட்டு கேட்பதற்கு பதிலாக பயான் கேட்டு ரசிப்பார்கள் எங்கேயாவது ஒரு பாடகர் போனால் உடனே பாடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்னை பாத்திமா வந்த ஒளி உனக்கு தெரியுமா ஆகா என்று ரசித்து விட்டு அத்தனை பெண்ணும் புர்கா இல்லாமல் போகிறார் அதே போல முகமது சல்லா அலிசல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா என்று நான் பயான் செய்வேன் ஆகா என்று கேட்டுவிட்டு நீங்களும் போய்விடுவீர்கள் அங்கே பாட்டை ரசிக்கிறார்கள் இங்கே பயானை ரசிக்கிறார்கள் என்ன வேறுபாடு இருக்கும் சகோதரர்களே எனவே நான் விரும்புகிறேன் உள்ளத்தால் விரும்புகிறேன் அல்லாஹ் ஜலசானு தாலா இந்த புனிதமான சந்தர்ப்பத்திலே எங்களை போன்ற பலகீனமானவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் சொன்னதை இந்த ஹசியா சித்தா மதீனாவிலே இருக்கக்கூடியவைகளை அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்களும் ஆக வேண்டும் அல்லாஹ் அகில உலக மக்களையும் ஆக்க வேண்டும் என்று உள்ளத்தால் இளையத்தினுடைய அடித்தளத்தால் துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னென்ன வகையில யாரெல்லாம் முயற்சிகிறார்களோ அல்லாஹ் அவர்களை அறிகிறான் அவர்களுக்கு நல்ல கூலி தர வேண்டும் என்று துவா செய்கிறேன் வாகர் தாவானா அனில் சந்தை இல்லாகிறதில் எனது அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய இந்த சிறப்புமிகு விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே சுருங்க சொல்லுவதானால் நான் யாரையும் முகத்துக்கு முன்னாலே அதிகமாக புகழ விரும்பவில்லை ஆனாலும் தலைமை தாங்கியிருக்கக்கூடியவரை பற்றி நான் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை ஏனென்றால் ஏறக்குறைய இருபத்தைந்து வருட காலத்துக்கு அதிகமாக அவர்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பு நான் அவர்கள் மீது வைத்திருக்கும் மரியாதை இது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு முறையில வீணுடைய வேலை செய்வதிலே முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்று அவர்களுடைய ஆர்வம் எனக்கு தெரியாதவர்கள் என்ன படித்து இருக்கிறார்களோ படிப்புள்ளவர்கள் என்பது வேறு கல்வி உள்ளவர்கள் என்பது வேறு அவர்கள் கல்வி உள்ளவர்கள் என்பது எனக்கு தெரியும் அல்லாஹ் ஷானகுத்தால் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பு மிக்கதாக ஆக்கி அவர்களுடைய எழுத்தோவியங்கள் இறுதி நாள் வரை இந்த உலகத்திற்கு பலன் தரக்கூடியதாக ஆக வேண்டும் என்று நான் அவர்களுக்காக நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சோதர்களே அவர்களுடைய சொல்ல போனால் உத்தரவு இருக்கிறாங்க தான் நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் அன்னலார் சல்லல்லா அலை செல்லம் அவர்களை பற்றி எந்த துறையிலே எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி இந்த உலகத்திலே வாழக்கூடிய என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அவைகளில் எல்லாம் இதுவரை ஆயிரத்தி நானூறுக்கு அதிகமான வருடமாகிவிட்டது இதுவரை அவர்கள் சொன்ன வழிகளிலே அவர்கள் செய்து காண்பித்த வழிகளிலே அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே ஏதாவது ஒன்று மனித வாழ்க்கைக்கு பொருந்தவில்லை என்று யாராவது நிரூபித்திருக்கிறார்களா சில சொல்லுகிறார்கள் மைக்கேல் ஹெச் ஹார்ட் எழுதியிருக்கிற த ஹண்ட்ரட் என்ற நூலிலே அவர் கிறிஸ்துவராக இருந்தும் கூட அவர் இந்த உலகத்தையே இந்த உலக முழுவதின் மீதும் ஆதிக்கம் கொண்ட நபர்கள் வெறும் சரித்திர புகழ் பெற்றவர்களை பற்றி அவர் எழுதவில்லை முழு உலகத்தின் மீதும் அவர்களுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும் முழு உலகமும் அவரால் ஒரு நன்றி பெற்றிருக்க வேண்டும் முழு உலகத்தின் மீதும் அவரால் ஏற்பட்ட தாக்கம் இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களை பொறுக்கி எடுத்து எழுதியிருக்கிறார் இல்லை ஆனால் இந்தியாவிலே எத்தனையோ பேர் பிறந்தார்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் பிறந்தார்கள் முழு உலகத்தின் மீதும் தாக்கம் ஏற்படுத்திய நபர்களாக பொறுக்கி எடுத்து நூறு பேரை எடுத்து அந்த நூறு பேரிட முதல் நபராக சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு நாகரிகம் கலை பண்பு கலாச்சாரம் ஒழுக்கம் எதுவுமே இல்லாத மக்கமா நகரத்தினுடைய ஒரு மூலையிலே பிறந்தும் இந்த முழு உலகத்தின் மீதும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாலே எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது ஏதோ வந்தார்கள் உலக தரித்திரத்தில் இருந்தார்கள் கொஞ்ச காலம் அவர்களுடைய பெயர் பேசப்பட்டது போடப்பட்டது மறுபடியும் அது விட்டது மறைந்து விட்டது என்று இல்லாமல் இன்றைக்கு வரை அன்று அவர்களுடைய பெயர் எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது அதில் எந்த மாசும் வரவில்லை எந்த மருவும் வரவில்லை எந்த துருவும் பிடிக்கவில்லை ஏனப்படி இதை நன்றாக ஆராய்ந்து அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம் அவர் அதற்கு ஈசா அலை இஸ்லாமுக்கு நான் நினைக்கிறேன் மூணாவது இடம் கொடுத்திருக்கிறார் ஈசா அலை இஸ்லாத்தை பின்பற்றி வரவர் ஈசா அலி இஸ்லாமுக்கு மூணாவது இடம் கொடுத்து ரசூலுல்லாவுக்கு முதல் இடம் கொடுத்திருக்கிறார் சுல்லா அலிசன் என்பதாலே ரசூலுல்லாவுக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி சில பேர் பேசுவதை நான் கேட்டதுண்டு அவர் ரசூலுல்லாவுக்கு முதலிடம் கொடுத்து எழுதியிருக்கிறதுனால ரசூலுல்லாவுக்கு புகழா இல்லை சோதர்களே அவர் ரசூலுல்லாவுக்கு முதலிடம் கொடுத்ததால அவருக்கு இந்த உலகத்திலே புகழ் இதுதான் வித்தியாசம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எத்தனையோ பேர் அவர்கள் மனிதர்களாக பிறந்தார்கள் இருந்தார்கள் இறந்தார்கள் போனார்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவர்களை புகழுகிற காரணத்தினாலே அவர்களுக்கு புகழ் சேரும் ஆனால் முகமது சல்லா அலி செல்லம் அவர்களை புகழுகிற காரணத்தினாலே அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிற காரணத்தினாலே இந்த முதலிடம் கொடுத்தவருக்கு புகழ் சேருமே தவிர ரசூல்லாவுடைய புகழை கூட்ட முடியாது இது எப்படி போல என்று சொன்னால் இடையில ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அல்லாஹுடைய அறிவு கூடிக்கொண்டே இருக்கிறதா நம்முடைய அறிவெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய சக்தி கூடிக்கொண்டே இருக்கிறது சிறு பையனிலே இருந்த சக்தி இல்லை இப்பொழுது வாலிபத்திலே வாலிபத்தில் வரும்போது சக்தி கூடுகிறது பிறகு அது கூடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது ஒரு நேரம் வந்த பிறகு அது குறையும் அது இருக்கட்டும் ஆனால் சக்தி கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய அறிவும் கூடிக்கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது அறிவு கூடிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹனுடைய அறிவு கூடுமா அல்லாஹனுடைய அறிவு வளர்கிறதா நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அல்லாஹனுடைய அறிவு கூடியிருக்கிறதா என்றால் இல்லை ஏன் இல்லை என்றால் நம்முடைய அறிவு கூடியிருக்கிறது என்பதற்கு அர்த்தம் ஏற்கனவே குறைந்திருந்தது என்ற அர்த்தம் அல்லாவுடைய அறிவு என்றைக்குமே குறைந்திருக்கவில்லை ஆகையினால் அது கூடுவதில்லை கூடி கூடி எங்கே இருக்குமோ அங்கேதான் இருக்கிறது அல்லாவுடைய அறிவு ஆகையால் இனிமேல் கூடுவதற்கு அங்கே இடமே இல்லை குறைந்திருந்தால் அல்லவா கூட முடியும் குறைந்திருந்தால் அல்லவா கூட முடியும் அல்லாவுடைய அறிவிலே குறைவே இல்லை முதல் நாளில் அல்லாஹ் எப்படி அறிவாளியோ அப்படித்தான் இன்றைக்கும் அறிவாளி இதே போல கியாமத்து அவன் அதே அறிவாளிதான் அதற்கு பிறகும் முடிவில்லாத சொர்க்கத்திலும் அவன் அப்படியே தான் இருப்பான் ஏனென்றால் அவனுடைய அறிவு என்றுமே குறைந்ததில்லை இதே போல ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லமுடைய புகழ் கூடுவதில்லை காரணம் அது ஏற்கனவே குறைந்திருக்கவில்லை காரணம் ஏற்கனவே அது குறைந்திருக்கவில்லை அதனாலே இவர் ரசூலுல்லாவுக்கு முதலிடம் கொடுத்ததனாலே இவருக்கு உலகத்திலே ஒரு நல்ல இடம் கிடைத்து விட்டது என்று சொல்லலாமே தவிர ரசூலுல்லாவுக்கு புகழ் கூடுவதில்லை அல்லாஹ் குரானிலே ரசூலுல்லாவை பிரத்யோகமாக சொன்ன இடம் இருக்கிறது முகம்மது ரசூலுல்லா வல்லதீனமாக அஷித்தாவானல் குஃபாரி ரஹமாவு பைனகும் இதெல்லாம் எல்லாம் சொல்லி இருக்கிறான் ஆனால் பூரா குரானுமே ரசூலுல்லாவுடைய புகழ்தான் எப்படி பூரா குரானுமே ரசூலுல்லாவுடைய புகழ்தான் எப்படி அல்லாஹ் தொழுக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் ஐந்து நேரம் தொழுக வேண்டும் தொழுகாதவர்களுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை தொழுகாதவர்களுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை ஈமான் இருப்பதற்கு முதல் அடையாளமே தொழுகிதான் தொழுகை இல்லாமல் நான் எப்படியாவது ஈமான் உள்ளவராக இருப்பேன் என்று சொன்னால் அது ரசூருல்லாய் சல்லா சொன்னதற்கு மாற்றம் அதனால யாராவது தொழுகாதவர்களாக இருந்தால் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என கட்டாயமாக தொழுக வேண்டும் அசலா ஐமாதுத்தீன் தீனுடைய தூண் சகோதரர்களே இப்பொழுது இந்த பீமுகள் இருக்கிறது இதெல்லாம் தூண் தான் தான் இப்படி நிற்கும் தான் இப்படி நிற்கும் அதான் வித்தியாசம் தூணும் தாங்கும் பீமும் தான் தூண் இப்படி நின்று தாங்கும் பீம் அப்படி நின்று தாங்கும் ஆக ஏதோ ஒண்ணு தாங்கும் இப்ப தாங்கக்கூடிய இந்த பீமை எல்லாம் எடுத்துட்டா இந்த கட்டடம் என்ன ஆகும் இதை தாங்குகிற இந்த பீமை எடுத்துட்டா கட்டடம் என்ன ஆகும் விழுத்துரும் எந்த கட்டடமானாலும் சரி அதுக்கு ஏதாவது ஒரு வகையில அதை தூக்கி நிறுத்தக்கூடிய தாங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூண் தேவைப்படுகிறது அதை தூண் சொல்லுங்க பீம் சொல்லுங்க வேற என்னமோ சொல்லுங்க ஆக இமாது எல்லாத்துக்கும் பொருந்தும் தூணுக்கு பொருந்தும் பீமுக்கு பொருந்தும் இமாதுன்னா தூண்டு மட்டும் அர்த்தம் இல்லை ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கக்கூடியது ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூணோ அல்லது அது பீமோ அல்லது வேறு எதுவோ அதை எடுத்து விட்டால் கட்டிடம் இடிந்து வல்லவா இழுந்து விடும் அல்லவா அதே போல இஸ்லாத்தை தாங்கி நிற்பதே தொழுகைதான் இப்ப நான் பீம் இல்லாம கட்டடம் கட்டுறேன்னு சொன்னால் அந்த கட்டடமே வேஸ்ட் ஆயிடும் ஆக தொழுகை தீனுக்கு தீனுக்கு அடையாளம் மார்க்கத்தினுடைய அடையாளம் அந்த இல்லை என்றால் தீன் இருக்காது ஆக இந்த தொழுகையின் காரணமாக எதுக்கு சொல்ல வந்தேன் சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்களா எதுக்கு சொன்னேன் வாழ்க்கை பாருங்க எங்க மனுஷன் சொல்லியிருக்காரு ரசூலுல்லாவுடைய புகழ் பூர குரானிலும் இருக்கிறது இப்ப தொழுகை பத்தி அல்லா சொல்லி இருக்கிறார் தொழுகணும் தொழுகாமல் தீன் இல்லை இது குரான்ல இருக்கிறது நோன்பை பத்தி அல்லா சொல்லி இருக்கிறான் ஜக்காத்தை பத்தி அல்லா சொல்லி இருக்கிறான் ஹஜ்ஜை பத்தி அல்லா சொல்லி இருக்கிறார் முக்கியமான கடமை எடுத்துக்கிட்டோம் இப்ப தொழுகை எப்படி தொழுகணும் குரான்ல எங்கேயாவது இருக்கா முப்பது ஜூசுல குரான்ல முப்பது ஜூசுல எங்கேயாவது இருக்கா ருக்கு எப்படி செய்யணும் இருக்கா ஈமான் கொண்டவர்களே ருக்கு செய்யுங்க செல்தா செய்யுங்க அதாவது தொழுங்கள் இருக்கு ருக்கு செய்தா தொழுகை இல்லாம வராது சஜிதா என்பதே தொழுகைக்குள்ள சேர்ந்தா தான் பேர் சும்மா சஜிதா செய்யறதுன்னு ஒண்ணு இல்லை அது சும்மா செய்யறதா இருந்தால் குரான் ஷெரீஃப்ல இருக்கிற அந்த பதினாலு செஜிதா தான் சும்மா செய்யற செஜிதா சில பேர் தொழுது முடிச்சிட்டு கடைசியில ஒரு சஜிதா செஞ்சுட்டு போவாங்க அது ஏதோ பழக்கத்தில் இருக்கலாமே தவிர சஜிதா என்பது தொழுகையோடு சேர்ந்தது நன்றிக்கு சஜிதா செய்ய வேண்டுமானால் ரெண்டு ரக்காத்து தொழுது சஜிதா செய்யணும் சஜிதாவுக்குள்ள தலை இருக்குங்களே தலை இது உடம்பு இந்த தலையோட சேர்ந்து தான் இதுக்கு உடம்புட்டு பேரு தலையோட இது சேரலன்னு இதுக்கு என்ன பேரு தலை சீமிட்டோம் முண்டம் இதுக்கே பேர் வேறையாயிடும் இந்த தலையோட இது சேர்ந்தா தான் இதுக்கு உடம்புன்னு பேரு இதேதான் இருக்கும் தலையை மட்டும் எடுத்துருங்க ஒரு ஜான் தான் எடுத்துருங்க பாக்கி இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் யாரும் உடம்புன்னு சொல்ல மாட்டோம் முண்டம்னு சொல்லுவோம் அது முண்டம்ங்கிறது யாரையா திட்டுறதா இருந்தா வேற ஒண்ணும் திட்ட வேண்டாம் முண்டம்னு சொல்லிட்டா போதும் முழுசும் இல்லாத ஆளுன்னு அர்த்தம் முண்டவன் சொன்னாலே முழுசா ஒரு நூத்துக்கு நூறு இல்லாத ஆள் அர்த்தமாயிரும் அப்ப உடம்பு என்பது இருக்கிறது அது உடம்பு என்ற பெயர் பெறுகிறது தலையோடு சேர்ந்து இருக்கும் போது இல்லாவிட்டால் அது அந்த பெயர் சேராதது இதே போல பல பொருள்கள் இருக்கிறது தொழுகையினுடைய சஜிதா சஜிதா இருக்கிறதே அதற்கு சஜிதா என்ற பெயரை தொழுகையோடு சேர்ந்தால் தான் அதனால யாயு அல்லது அமனுக்கு அழு ஈமான் கொண்டவர்களை ருக்கு செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னால் தொழுங்கள் என்று அர்த்தம் தனி சஜிதா என்பது கிடையாது நன்றி செலுத்துவதற்காக ஒருவர் சஜிதா செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ரெண்டு ரக்கா தக்பீர் கட்டி தொழுது குழுவெல்லாம் ஓதட்டும் இன்னும் ஆத்தைனா ஓதட்டும் எல்லாம் சிறு ஓதட்டும் ஆனால் உள்ளதிலேயே சின்னதான் நமக்கு பாடம் இருக்கும் அல்லாஹால இந்த அலந்தர கைஃபம் குழுவெல்லாம் இறக்கலன்னா நம்ம தொழுவே மாட்டோம் நம்ம பேர் அது இருக்கிறதுனால தான் தொழுதுகிட்டே இருக்கிறோம் இல்லனே சைட் பண்ணி ஒளிய சின்ன சூறா இறக்கல நாங்க தொழுவே மாட்டோம் பாருங்க யாராவது ஒரு சட்டை வச்சு திருப்பி திருப்பி போடுவாங்களா ஒரே ஒரு சட்டை ஒரு லுங்கி அதே காலையில அதை துவைச்சு போட்டு அப்ப குளிச்சுட்டு அது காஞ்ச பிறகு போட்டுட்டு போயிடுறது பிறகு மறுநாள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்தாலும் அதே மாதிரி திங்கக்கிழமை வந்தாலும் அதே மாதிரி அதே ஒரே சட்டை ஒரே லுங்கி யாராவது தோசை போட்டு போட்டுக்குவாங்களா இருக்கிறாங்க கிராமத்துல ஆக ஒண்ணுமே முடியாதவங்க தங்க கிராம பெண்களை பார்த்துக்கலாம் சில சமயங்கள்ல எங்கேயாவது போற வழியில வர்ற வழியில பாக்குறோம் தங்க சேலைய கசக்கி ஆத்துல ஒரு பக்கம் தாங்க நெடுக்குவாங்க ஒரு பக்கத்துல மரத்துல கட்டி விட்டுருப்பாங்க காயறதுக்காக இந்த பக்கம் காஞ்ச பிறகு அதை சுத்திக்கிட்டு அதை காய விட்டுரும் அவங்க கிட்ட வேணா இல்ல முடியல இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா என்கிட்ட இருபது சட்டை முப்பது சட்டை இருக்கா இல்லீங்களா எதை போடலாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதா இருந்தா இதை போட்டா நல்லா இருக்குமா அதை போட்டா நல்லா இருக்குமா முந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் மேட்ச் மேட்சிங் பாக்குறது பொம்பளைகள் தான் பார்ப்பாங்க இப்ப ஆண்களும் பார்க்க ஆரம்பிச்சுதான் முன்னால காலத்துல சேலைக்கு மேட்சா பிளவுஸ் பார்க்கணும் பிளவுஸ் மேட்சா சேலை பார்க்கணுங்கிறது முன்னா காலத்துல இருக்கு இப்ப பெண்களும் அது பெண்களை போல ஆண்களும் வர வர காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா எல்லாத்திலையும் தோற்றத்திலையும் பெண்களை போல ஆண்கள் நடைமுறையிலும் பெண்களை போல ஆண்கள் ஆண்களுக்கு இருக்க வேண்டிய வீரம் போய் பெண்களுக்கு பெண்களை போன்ற மிருதுவான தன்மைகள் பெண்மை ஆண்களுக்கும் பெண்மை வந்து விடுகிறது ஆகையினாலதான் இந்த காலத்துல பெண்கள் ஆண்களுக்கு பயப்படுறதில்லை அவங்க பாக்குறாங்க நம்மள மாதிரி தானே இவங்களும் இருக்கிறாங்க நம்மள மாதிரி வலுவல் இருக்கிறாங்க நம்மள மாதிரி மினுமினு இருக்கிறாங்க நம்மள மாதிரி சிலுக்கு சட்டை போட்டோம் எல்லாம் மினுமினு இருக்கணும் அப்படி இருக்கிறது பொம்பளை பாக்குறாங்க இவங்களும் நம்மள மாதிரி தானே இருக்கிறாங்க இவங்க எப்பவுமே வீரத்தோடு இருந்து எப்பவுமே மசிதில் இருந்து எப்பவுமே அல்லாவை தொழுது கொண்டு அல்லாஹுடைய நாமத்தை உயர்த்தாக்குவதற்காக இந்த உலகத்திலே பாடுபட்டுக் கொண்டிருப்பார்களே ஆனால் ஓஹோ நம்மள போல இல்லை இவங்க ஆண்கள் என்று அவங்க சொல்லுவாங்க இவங்களும் வீட்டிலே தான் கிடக்கிறாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வீட்டில தான் இருக்கிறாங்க பெண்களோட இருக்கிறாங்க பெண்களோ பெண்களுடைய சுபாவம் இவங்களுக்கு வந்தது ஆனால் இவங்களும் பார்த்து என்ன வரும் நினைக்கிறாங்க பெண்கள் இந்த ஆண்களும் நம்மை போலதான் இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் ஆகையினால பெண்களுக்கு இருக்கிற சுபாவம் ஆண்களுக்கு வரக்கூடாது அப்படி ஒரே சட்டை அணிந்து கொண்டு யாரும் இருக்க மாட்டார்கள் விதவிதமாக அதுல மட்டும் இவ்வளவு பத்து ஷர்ட் இருந்தா கூட இன்னும் ரெண்டு ஷர்ட் வாங்க விரும்புறோம் பத்து பேண்ட் இருந்தா இன்னும் ரெண்டு பேண்ட் வாங்க விரும்புறோம் இன்னும் இன்னும் வர்ற காசு பணம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஆடைகள்ல செலவு செய்யறது இன்னைக்கு ஒரு சர்வசாதாரணமான காரியமாக ஆகிவிட்டது அதிலெல்லாம் புதிது புதிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தொழில மட்டும் இன்னைக்கு அம்மையத்தை சாலு ஓதணும் நாளைக்கு வண்ணாசியா ஆத்து ஓதணும் நாளைக்கு அர் ஓதனும் ஓதணும் நாளைக்கு சாலசாயிரும் அதாபின் வாக்கை ஓதணும் இன்னொரு நாளைக்கு அவசரத்தை எல்லாம் ஓதணும் ரெண்டு రకాల அவசரத்தை వల్ಲಾವು ஒரு ஒரு ரகாத்துல அவசரத்தை வல்லாவும் இன்னொரு ரகாத்துல வசமாயி ராத்திரி குருஜி ஓதனா என்னங்க இது அதிர்ச்சி மாதிரி தான் மனப்பாடம் பண்ணுமா அங்க அதிர்ச்சி மாதிரி தான் மனப்பாடம் பண்ணுமா இது சம்பளத்துக்கு ஓதுறது இல்லை இது குரான் முஸ்லிம்களுக்கு சொந்தம் குரானை மனப்பாடமாக்க வேண்டியது முஸ்லிம்களுடைய பொறுப்பு அது கடமைங்கிற வார்த்தை சொல்லுங்க பொறுப்புங்கிற வார்த்தை சொல்லுங்க நம்ம பொறுப்பது அல்லாஹு தாலா நமக்காக இறக்கியது வெறும் அதை வார்த்தைகளை படிப்பது மட்டுமல்ல மனநம் செய்வது மட்டுமல்ல அதை பாதுகாக்கவும் வேண்டும் அதனுடைய பொருளை புரியவும் வேண்டும் அதனுடைய கருத்தை அறியவும் வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் கடைசி பத்து சூறா கூட இந்த காலத்துல பத்து சூறா கூட பூராத்துக்கு யாவும் இருக்கும் ஒரு காலம் இருந்துச்சு பத்து யாவும் இருக்கும் இப்ப பத்து கூட தொழுகிறவங்களுக்கு என்னமானா ஒன்னு ரெண்டு யாவும் இருக்கும் அதுவும் பிறகு தமிழ்ல படிச்சு மனப்பாடம் பண்ணி இருந்தா அதோட நிலைமை கேட்கவே வேண்டாம் தமிழ்ல படிச்சு மனப்பாடம் இருந்தா அரபி எழுத்து தமிழ்ல இல்லை அரபியில் இருக்கிற எழுத்து அரபியில் இருக்கிற மாதிரி ஆழமான எழுத்துக்கள் தமிழ் இல்ல ஐநூ ஐநூ யாருக்குமே வராது எந்த பாஷக்காரங்களுக்கு வராது சாதும் வாதும் எந்த பாஷக்காரங்களுக்கு வராது அஹா பாருங்க தொண்டையிலிருந்து வர்ற எழுத்து தொண்டையிலிருந்து வர்ற எழுத்து ஆறு எழுத்து இருக்குது ஆ ஹா ஆ ஹா ஆக கடைசி உச்சரிக்கிற இடம் தொண்டக்குடி குடிதான் ஆ இங்க இருந்து வருது நமக்கு எங்க இருந்து வருது நம்ம சொன்னா ஆன்னு சொல்ல அப்துல் ஹமீது அரபி உச்சரிப்பு நமக்கு தமிழ்ல வர்றதில்லை அரபியினுடைய எழுத்துக்களே ஆழமானவை அரபியினுடைய எழுத்து உச்சரிப்புகளே ஆழமானவை தமிழ் அது வராது தமிழ் நல்ல பாஷைங்கிறது வேற செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது நிலைன்னு சொல்லுங்க இல்ல காதிலேன்னு சொல்லுங்க வாயில எந்த ருசிக்கலாம் இது காதலியா இருக்குது என்ன செய்ய தெரியல இருக்க ஆனால் தமிழ் நல்ல பாஷை என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை தமிழிலே உயிர் இருக்கிறது என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனால் அரபி ஆளாதியான ஒரு பாஷை அந்த அரபியிலே இருக்கிற குரானை அரபி பாஷையை நாம் ஏன் கற்றுக்கொள்ளக் கூடாது அரபி வார்த்தைகளை உச்சரிக்கவும் அதை உரிய முறையிலே சொல்லவும் அதனுடைய சூரத்துகளை மனப்பாடம் செய்யவும் இதுவெல்லாம் நாம் ஏன் செய்யக்கூடாது நாம் முஸ்லீம்கள் இல்லையா அல்ல அந்த குரானை நமக்கு இறக்கவில்லையா யாருக்கே இறக்கினானா யாராலும் படிக்க வேண்டுமா இந்த உலகத்தில் லட்சத்திலே ஒருவர் ஏதோ குரானுடைய துசியர் சேர்ந்திருந்தால் போதுமா ஏன் சோதனைகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது சாதாரண அதாவது விஷயம் சாதாரண பேப்பர்கள் படிப்பதற்கு எத்தனை பெரு சிரமம் எடுத்துக் கொள்கிறோம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் ஆனால் குரானை படிப்பதிலே குரானுடைய தஸ்வீரை படிப்பதிலே குரானுக்கு அர்த்தம் முடிவதிலே எப்பொழுதாவது சந்தர்ப்பம் ஏதாவது சந்தர்ப்பத்திலே நாம் நேரம் செலவிட்டு இருக்கிறோமா ஏன் நமக்கு என்ன பொறுப்பு இல்லையா நம்முடைய அல்லாஹ் இல்லையா நம்முடைய அல்லாஹுடைய கலாம் இல்லையா நாம் அதை அதை உச்சரிக்கவும் அதை உபசரிக்கவும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் அதனுடைய வாழ்க்கை நடத்தவும் பொறுப்புள்ளவர்கள் இல்லையா ஆகினாலே தெரிந்து கொள்ள வேண்டும் குரானிலே அல்லாஹால தொழுக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் ருக்கு எப்படி செய்ய வேண்டும் சரிதா எப்படி செய்ய வேண்டும் குரானிலே சொல்லப்படவில்லை சோதரன் முப்பது ஜூதில எந்த இடத்திலும் இல்லை எப்படி செய்ய வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் சல்லு கமா துமுனி சல்லி நான் எப்படி தொழுக பார்க்கிறீர்களோ அது போல தொழுங்கள் நான் எப்படி தொழுக பார்க்கிறீனோ அது போல தொழுங்கள் ஃபஜ்ர் எத்தனை ரக்காத் தொழுகணும் குர்ஆன்ல ஃபஜ்ர் தொழுங்கிறது இருக்கு ஆனால் எத்தனை ரக்காத் ரசூலுல்லாஹ் பார்த்து புரியணும் அந்த ரக்காத்துக்கு முன் சுண்ணத் எத்தனை ரசூல்லாவை பார்த்து புரியணும் லோகருடைய எத்தனை ரக்காத் ரசூல்லாவை பார்த்து புரியணும் அந்த ரக்காத்துல எப்படி எவ்வளவு நீளமான சூரத் ஓதணும் ரசூல்லாவிட்ட கேட்டு புரியணும் ருக்கு செல்லா எப்படி செய்யணும் ரசூல்லாவை கேட்டு செய்யணும் மழைக்கு தொழுகிறதானால் எப்படி தொழுகிறோம் ரசூல்லாவை பார்த்து தொழுகிறோம் தொழுகை பற்றி அல்லா சொல்லி அதை எப்படி தொழுக வேண்டும் என்று சொல்லவில்லை என்பதற்கு என்ன அர்த்தம் என்னுடைய ரசூலை பார்த்து பார்த்து பார்த்து கையாமத்து வரை செய்து கொண்டே இருக்க ஹஜ்ஜி செய்யணுங்கிறது குரான் இருக்கு எப்படி ஹஜ்ஜி செய்யணும் குரான் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹஜ் செய்தாங்க அவங்கள பார்த்து தான் செய்யணும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குது அன்னி மனாசிக்கக்கும் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நான் செய்ய ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹஜ்ஜு தான் செய்தாங்க நாலு உம்ரா செய்தாங்க ஒரு ஹஜ்ஜு செய்தாங்க அந்த ஒரு ஹஜ்ஜு தான் கியாமத் வரைக்கும் வழிகாட்டி வேற யாரும் தன்னுடைய ஹஜ்ஜுக்கு எப்படி செய்யணும் மினால போய் எப்படி தங்கணும் அரபாத்துல என்ன தங்கணும் முஸ்லிமால போய் என்ன செய்யணும் ஷைத்தானு கல்லறியது லட்சம் லட்சம் மக்கள் ஒன்று ரெண்டு பேர் இல்லை அஞ்சு பத்து பேர் இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இல்லை லட்சோப லட்சம் மக்கள் கயாமத்து வரை ஹஜ் செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஹஜ் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செய்த ஒரே ஒரு ஹஜ் வச்சு அதனால நான் சொல்ல விரும்புறேன் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பூரா குரான்ல இருக்கு எங்க ஹஜ்ஜ பத்தி அல்லா சொன்னானோ ஹஜ்ஜுடைய முறை சொல்லா பார்த்து தெரியும் எங்க ஜகாத்தை பத்தி அல்லா சொன்னானோ ஜகாத்துடைய முறையில சொல்லா பார்த்து தெரியும் என்னென்ன காரியங்கள் மார்க்கத்திலே இருக்கிறதோ அத்தனைக்கும் வழிகாட்டியாக அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை காண்பித்திருக்கிறதுனால ரசூலுல்லாவுடைய புகழ் முழு குரானிலும் இருக்கிறது தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினால யாராவது ரசூலுல்லாவை போடுகிறார்கள் என்று சொன்னால் புகழ்ந்து புகழ்ந்து புகழ்கிறவர்களுக்கு புகழ் சேருமே என்று ரசூலுல்லாவுக்கு புகழ் சேராது ஏன் சேராது ரசூலுல்லா புகழுடைய எல்லையிலே இருக்கிறார்கள் நமக்கு அது புரிய முடியாது சோதர்களே நான் இந்த உலகத்திலே இருப்பது இருப்பது கொஞ்ச காலம் அந்த இருக்கிற இடமும் கொஞ்சம் நாம் செய்கிற வேலையும் கொஞ்சம் அதனால் நமக்கு அந்த புகழை புரிய முடியாது ரசூலுல்லாய் சலாசம் புகழ் எங்க பிறந்தாங்க மக்காவோட பிறந்தாங்க இந்த அந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே மக்கா இருக்கிற இடம் இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருக்கவே முடியாது அதற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற ஆயிரம் இல்லை நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிபி ஆயிரத்தி ஒன்னிலே தான் கஜினி முகமது இந்தியாவுக்கு படையெடுத்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி ஒண்ணுல ரசூலுல்லாஹி சலாசம் பிறந்தது அறுநூத்தி நாற்பதுல அறுநூத்தி நாற்பதுக்கு பிறகு நானூறு வருஷங்களுக்கு பிறகுதான் இந்தியாவை பற்றி வெளிமான வெளி வெளிநாட்டில் இருக்கிற மன்னர்களுக்கு புரிய முடிந்தது இல்லையானால் இந்தியாவை பற்றி தெரியாது ஆனால் சகாபாக்கள் ரசூலுல்லாஹி சலாசனுடைய காலத்தை தொட்டு இந்தியாவுக்கு வந்து விட்டார் மன்னர்களால் கூட வர முடியவில்லை மாபெரும் படை கொண்டவர்களால் கூட வர முடியவில்லை எல்லா விதமான ஆயுதமும் பலங்கள் கொண்டவர்களால் கூட இந்தியாவை எட்டி பார்க்க முடியவில்லை ஆனால் நம்முடைய சகாபாக்கள் ரசூலுல்லாய் சலாசனை பெயரை எடுத்துக்கொண்டு எப்ப வந்து விட்டார்கள் ரசூலுல்லாய் சலா தொட்ட காலத்திலேயே நூறாவது ஆண்டுக்குள்ளாக இந்தியாவுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் ரசூலுடைய புகழ் எவ்வளவு இருக்கும் செய்யுங்கள் சகோதரர்கள் இந்த புகழ் எல்லாம் எந்த காரணத்தினாலே அவர்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருந்தார்கள் அத்துடனே அவர்களுடைய ஆத்மீகமான ஒரு சக்தி இருந்தது அந்த ஆத்மீகமான சக்தியின் காரணத்தினாலே இந்த உலகத்திலே நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் இதுவரை அவர்களுடைய சுண்ணத் என்று ஒன்று சொல்லப்பட்டதை மனித வாழ்க்கைக்கு பொருந்தாது என்று யாருமே நிரூபித்தது கிடையாது நிரூபிக்க முடியாது கியாமத்து வரை சுருல்லாய் சாம் சுண்ணத் மிஸ்வாக் செய்யறது உதாரணமா எல்லாருக்கும் தெரியும் குச்சியில மிஸ்வாக் செய்ய அல்லது பேஸ்ட் வச்சு செய்ய அதுவும் மிஸ்வாக்ல சேர்ந்ததுதான் ஆனால் குச்சி வைக்கிறது என்பது தனி சுண்ணத் மிஸ்வாக் செய்கிறது தாடி வைக்கிறது தலையில முடி வைக்கிறது லுங்கியே கரண்ட காலுக்கு மேல உடுத்துறது அதே போல உடை எப்படி போடணும் இன்னைக்கு உலகத்தில் உடை என்பதற்கு அர்த்தமே தெரியாம போச்சு எதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதுக்கெல்லாம் பேர் உடை லிபாசு தக்வா தாலிக்க ஹைருள் இருக்கும் தக்வாவுடைய ஆடை உங்களுக்கு நல்லது லிபாசு தக்வா இப்ப தக்வாவுடைய ஆடையில இது ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு தக்வா உள்ளவர்கள் எந்த ஆடை போடுவாங்களோ அந்த ஆடை அது ரசூல்லா எப்படி போட்டாங்கன்னு பார்க்கணும் இரண்டாவது இருக்கிறது உங்களுடைய ஆடையை பார்த்தாலே புரியணும் நீங்க தக்குவா உள்ளவர்கள் என்னுடைய ஆடையை பார்த்த உடனே உங்களுக்கு புரியணும் இவர் தக்குவா உள்ள மனிதர் அதே மாதிரி யார் ஆடை போட்டாலும் சரி அவர்களுடைய ஆடையில அழகு இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் ஆடை இப்படிப்பட்ட அழகுல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு அது வெறும் அழகா தெரியணும் எப்ப எந்த அழகா தெரியணுமோ எவ்வளவு அழகா தெரியணுமோ அவ்வளவு தெரியணும் இன்னொன்னு இருக்கு அந்த அழகின் காரணமாக இச்சை தூண்டப்படுறது அழகுல ரெண்டு வகையான அழகு இருக்கு இன்னைக்கு உலகில பொதுவா அழகுன்னு பேசுறாங்க பேசுறாங்களே தவிர அழகுனுடைய ரெண்டு வகை பாக்குறது இல்லை ஒரு அழகு இருக்கு நல்ல நல்ல துணி போடுங்க நல்லா போடுங்க அதை எப்படி முறையா தச்சு போடுங்க சும்மா மேல ஒரு துணி சுத்திக்காதீங்க இப்படி ஜுப்பாவா தச்சு போடுங்க கை தனியா இருக்கட்டும் அது கை இருக்கட்டும் அதுக்கு காலர் இருக்கட்டும் அதுக்கு இது இருக்கட்டும் பட்டன் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்லலையே அழகா இருக்கட்டும் ஆனால் அந்த அழகின் காரணமாக ஆண்களை பார்த்து பெண்களுக்கு இச்சை தூண்டு தூண்டப்படுகிறது பெண்களுடைய இச்சை தூண்டப்படுகிறது பெண்களை பார்த்து ஆண்களுடைய இச்சை தூண்டப்படுகிறது இதற்கு பெயர் அழகா இதற்கு பெயர் காட்டு பிராண்டித்தனம் இதுதான் அழகு என்று சொன்னால் பசுமாடு நம்மளை விட அழகா இருக்கு ஏன் பசுமாடுன்னு சொன்னா பசுமாடுன்னு சொன்னா ரொம்ப பொறுமை நல்லது ஒருத்தரை புகழலாமா இவர் பசுமாடு மாதிரி வெறும் மாடு தான் கோபம் வந்துடும் என்னவோ தெரியல பசுமாடு என்ன பொறுமையா இருக்குது எனக்கு இது வரைக்கும் வழங்கல ரசூலாதியார்த்த கேட்கணும் போகும்போது கேட்டு போவேன் மாடுன்னு சொன்னா கோவம் வரும் ஆனா என்ன சொல்லணுமா பசுமாடு மாதிரி எல்லா பசுமாடும் சாந்தமா இருக்கு பால் கறக்க போனா உதச்சி எத்தனை பேருக்கு பல்லு போயிருக்கு எல்லா பசுமாடும் சாந்தமா இருக்கிற மாதிரி தெரியல ஆனா எந்த பசுமாடு இருக்கிற மாதிரி தெரியல காலை கட்டி வச்சு பழகி அதெல்லாம் செய்யுது என்ன தமிழ்ல பழமொழி அப்படி பசுமா மாடு பாருங்க எந்த ட்ரெஸ்ஸும் போடல இவங்க டிரஸ் போட்டு உள்ள இருக்கிற உறுப்புகளை வெளியே காண்பித்தால் அது டிரஸ் போடாமலேயே நல்லா காமிச்சுக்கிட்டு இருக்குது இதை விட அது அழகா இருக்குது எங்க ஊர்ல இருக்கிற எரும மாடு இவங்களை விட அழகா இருக்குது இவங்க போட்டு ட்ரெஸ் போட்டு காமிக்கிறாங்க அதை ட்ரெஸ் போடாம காமிக்குது இதுதான் அழகு என்று சொன்னால் உள்ளிருக்கும் உறுப்புகளை வெளியே காண்பித்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்களா பேப்பர் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் யோசிக்கிறது நியூஸ் பேப்பர்ல வர்ற இந்த கவர்ச்சி படம் எதுக்கு வருது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கவர்ச்சி படம் வருது இது ஒரு நியூஸா இது நியூஸ் யூஸா இருக்கணும் யூஸ் இருக்கக்கூடாது இருக்க கூடாது இல்ல ஆக லெஸ்ஸான யூஸ் இது ஒண்ணுமே இல்லை ஒரு கவர்ச்சி படம் கார்ட்டூன் போட்டா ஒரு அர்த்தம் இருக்கு கவர்ச்சி படம் போட்டு என்ன செய்யணும் இதை யார் பாக்குறதுங்க ஆறு வயசு பையன்ல இருந்து வச்சுங்க சக்கராத்தில் இருக்கிற ஆள் வரைக்கும் எல்லாம் பேப்பர் வந்து முதல்ல இவருக்கு நாடி நேரமே திறந்து போயிருக்குது இவருக்கு என்னத்துக்கு கவர்ச்சி படம் கேட்கிறேன் கிறுக்குத்தனம் இல்லது பைத்தியாரத்தனம் இல்லது காசு கொடுத்து இதை வாங்குறோமா நான் சொல்றதா இருந்தா சொல்லுது தெருவில் போற கருதி பார்த்த போதுமே ரொம்ப கவர்ச்சியா இருக்கு ஒரு டிரெஸ் போடாம இருக்கிறதுக்கு எதை பார்க்கணும் சோதர்களே நடுப்பக்கத்தில் பாருங்க ஒரு கவர்ச்சி படம் ஓன பக்கத்தில் பாருங்க ஒரு கவர்ச்சி படம் எல்லாத்திலையும் கவர்ச்சி படம் நேற்று எங்கேயோ சொல்லும் போது சொன்ன சைக்கிள் டயருக்கு விளம்பரம் போட்டிருக்க அதுக்கு கவர்ச்சி படம் அதுக்கு ஒரு பொம்பளை படம் சைக்கிள் டயருக்கு பொம்பளைக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு ஒரு பொம்பளை படம் எந்த விளம்பரத்துக்கும் பொம்பளை படம் இல்லாது இல்லை எல்லாத்துக்கும் இது அழகா இது இன்னல்லாக ஜமீலன் யஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகாக இருக்கிறான் அழகாக இருப்பதை விரும்புகிறான் ஆனால் ஜமாலுக்கு அர்த்தம் என்ன ஜமாலுக்கு அர்த்தம் என்ன வெறும் ஜீனத்துக்கு அர்த்தம் என்ன வெறும் அழகுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது எந்த ஜமால் மனிதத்தன்மையை பாதுகாக்குமோ எந்த அழகு மனிதத்தன்மையை பாதுகாக்குமோ அதற்கு பெயர் ஜமால் மிருகத்தனத்தை விட்டு தூரமாக்குமோ அதற்கு பெயர் ஜமால் உதாரணமா பாருங்க லுங்கி கட்டுறது எங்க கட்டணும் கரண்ட காலுக்கு மேலதான் கட்டணும் கரண்ட கால கீழே கட்டணும் இதெல்லாம் ரசூல்லாவுடைய சுண்ணத் என்றைக்கு வரைக்கும் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் இந்த சுண்ணத் மனிதத்தன்மைக்கு பொருந்தாது ரசூலுல்லாவுடைய எந்த சுண்ணத்தாவது மனிதத்தன்மைக்கு பொருந்தாது என்று யாராவது நிரூபித்திருக்கிறார்களா சகோதரர்களே தியானத்துவரை ஈஷா அல்லா நிரூபிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வருவாங்க இந்த சுண்ணத்து அதாவது சுண்ணத்துன்னு சொல்லாட்டா கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால படிச்ச படுக்கிறதுல படுக்கிறதுல ஒரு கணிச்சு படுக்கிறது அதாவது அதெல்லாம அதாவது நெஞ்சு மேல இருக்கணும் இடது கை மேல இருக்கணும் வலது கை கீழே வைக்கணும் இப்படி சாஞ்சு படுக்கிறது படுக்கும்போது காலை நேரா நீட்டாம காலை கொஞ்சம் அப்படி எல் மாதிரி வளர்ச்சிருக்கிறது இது எல்லாத்த விட உயர்தரமான படுக்கை இந்த படுக்கையில் தான் ஆகப்பெரிய சுகாதாரமும் சுகமும் இருக்கிறது என்று ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார் அடே முகமது ரசூல் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டாங்க இப்படி படுக்க சொல்லி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே நிரூபிக்க முடியுமா ரசூலுல்லா படுக்க சொன்ன முறை அது தவறானது அது சுகாதாரத்துக்கு மாறானது என்று இந்த முழு உலகத்துக்கும் சவால் கையாமத்து வரை நிரூபிக்க முடியாது இதே போல சோதரர்களை குடிப்பது இருக்கிறது பாய் வைத்து குடிக்கிறதா சொன்னது இப்படி தூக்கி ஊத்தலாமா இப்படி தூக்கி ஊத்தலாமா உத்தர சுண்ணத் பாருங்க சாதாரண குடிக்கிறது இதுல ஆறு சுண்ணத்துகள் சொல்லப்பட்டிருக்கு விளங்குறதுக்காக நம்பர் சொன்னா விளங்கு அதனால ஆறு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு முதல்ல குடிக்கிற குடிக்கிற பொருளை வலது கையில் எடுக்கணும் இடது கையில் எடுக்கக்கூடாது இடது கையில குடிக்கவும் கூடாது இடது கையில குடிக்க குடிக்கிறது இருக்கிற எல்லா விஷயத்திலும் முடிந்தவரை வலப்பக்கத்தை ரசூல்லாய் ஸல்லல்லாஹு விரும்பினார்கள் என்னென்ன பேசப்படுகிறதோ அத்தனையும் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே இதுலயாவது கொஞ்சம் விட்டு இருக்கும் அந்த அரை மணி நேரத்துக்கு கேசட்டை மாத்தி போட்டிருக்கும் இடையில விட்டு இருக்கும் ஆனா விஷயம் கெட்டிக்கார அதையும் விட்டுருக்க மாட்டாரு அதுக்கு என்னமா எடுக்க ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பார் இதெல்லாம் விட பெரிய தொல்லை என்னங்கன்னா இந்த இந்த கேசட் எல்லாம் வீட்டுக்கு போயிருது இந்த கேசட் எல்லாம் எங்க போயிருதுங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கே போயிருது அது எப்படி பல வகையில போகுது வீட்டுல போன சில சமயத்தில் பெண்களை பத்தி பேசியிருப்போம் நம்ம கல்யாணம் இருக்கிற பெண்கள் தானுங்களே பொம்பளை சேர்ந்தவங்க தானே பொம்பளை அப்படி இப்படியும் பேசியிருந்தா பாத்தீங்களா நீங்க போய் அப்படியும் பேசுனீங்க நான் இந்த உசேனை தான் சொல்றது இவர் ரொம்ப இப்படி செஞ்சு விட்டாரு உலகத்துல பேசும்போது அப்படி எல்லாம் சேர்ந்தது நான் சொல்ல வந்த குடிக்கிறோம் முதல் சுண்ணத்து என்னங்க வலது கையில் எடுக்கணும் இடது கையில் எடுக்கக்கூடாது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தயாமுன ஹத்த தரஜுலிஹி ஹத்தா ஃபீ தரஜுலிஹி வ தனஉலிஹி ஹதீஸ்ல இருக்கு ஷமாயில் விரும்பினார்கள் வலப்பக்கத்தை விரும்பினார்கள் வலப்பக்கத்தை விரும்பினார்கள் எந்த காரியம் செய்தாலும் முதல்ல வலப்பக்கம் செய்யணும் நல்ல காரியம் எல்லாம் வலப்பக்கம் செய்யணும் ஹத்த தரஜுலிஹி ஹதீஸ்ல வந்திருக்கு தலைமுடி வாருவதிலிருந்து தலைமுடி சீவ ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் முடி வச்சிருந்தாங்க நீ எல்லாருக்கும் சந்தோஷம் முடி வச்சவங்களுக்கு எங்களை மாதிரி மொட்டையா இருக்கணும் கஷ்டம் ரசூலுல்லாஹ் பூரா வாழ்க்கை முடிதான் வச்சிருந்தாங்க ஹஜ்ஜ ஹஜ்ஜில மட்டும்தான் தான் சொல்ல முடிய இறக்கணும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க ஹஜ்ஜில மட்டும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க அதனால முடி வைக்கிறதுங்கிறது நல்ல சுண்ணத்து அதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்லை ஆனா எப்படி முடி வைக்கணும்னு பாக்கணும் ஃபங்ஸ் வைக்கிறது சுண்ணத்துங்களா அது சுண்ணத்து இல்லைங்களே இஷ்டம் போல எல்லாம் வச்சுக்கிறது கிதாபுகள்ல ரசூல்லா சலா முடிய பற்றி தெளிவாக இருக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு இருக்கு புஜம் வரை விட்டு வெட்டி கொள்ள வேண்டும் பூரா முடியும் விட்டுருக்கணும் எங்க இடையில எல்லாம் வெட்டக்கூடாது இடையில கட் பண்ணக்கூடாது பூரா முடியும் விட்டுருக்கணும் இது வரைக்கும் சில பேர் அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க பார்த்திருப்பீங்க அவங்க குறிப்பா அழியது இல்லாத வசத்தில் வந்தவங்க சொல்றாங்க இருக்கட்டும் இதுவரைக்கும் விட்டு வெட்டுறதுங்கிறது ஒன்று இருக்கு அல்லது காது சோனை வரை விட்டு வெட்டிக் கொள்ள வேண்டும் அல்லது காதிலே பாதி வரை விட்டு வெட்டிக் கொள்ள வேண்டும் இடையில எங்கே வெட்டக்கூடாது இடையில எங்கே வெட்டக்கூடாது அப்படி வெட்டணுமானால் பூரா முடி ஒரே அளவு வெட்டணும் இங்க இருந்து இதுவரைக்கும் பூரா முடி ஒரே அளவு வெட்டணும் ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறைவாக இருந்தால் அதற்கு அதற்கு என்ற அரபியில பேர் அது ஹராம் என்று நம்முடைய சீட்டை கிதாவில் எழுதப்பட்டது இப்ப சொல்லுங்க முடி வைக்கிறவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டா ரசூலுல்லா மாதிரி முடி வச்சா சந்தோஷம் அதுக்கு மாத்தமா முடி வச்சுக்கிட்டு நானும் முடி வச்சிருக்கேன்னு சொல்றது அர்த்தம் இல்லை ஹை ரசூலுல்லா ஆயிஷா தலைமுடி வாருவதிலிருந்து காலுக்கு செருப்பு போடுவதரை தனஉல் என்று சொன்னால் செருப்பு போடுவது தரஜுல் என்றால் தலை தலை வாருவது தர என்றால் செருப்பு போடுவது தலைமுடி வாருவதிலிருந்து காலுக்கு செருப்பு போடுவது வரை வலது பக்கத்தை விரும்பினார்கள் இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே ஒரு சரியான வழி அழகிய வழி பின்பற்ற தகுந்த வழி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதாபிமான அடிப்படையில் இது உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் மிருகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உயர்தரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹுவை அறிகிற அல்லாஹுவை புரிகிற அல்லாஹுவை தெரிகிற அல்லாஹுவை அன்மிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் அதற்கு அண்ணலே அழகிய வழி என்பதை தங்களிடத்திலே நான் சொல்லிக்கொண்டு அந்த வழியிலே நடக்க முயற்சி செய்ய வேண்டும் மனம் விரும்புகிறதோ விரும்பவில்லையோ மக்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ சுற்றுப்புறம் விரும்புகிறதோ இல்லையோ யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நான் முகமது சல்லா செலவை பின்பற்றுகிறவன் ஆகினாலே அந்த வழியிலே தான் நடப்பேன் என்று உறுதி எடுத்து உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்மணிகளையும் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ஜலஷானா எனக்கு உங்களுக்கும் அதற்கு தௌஃபிக் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இல்ல நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நம்முடைய வயோதிய காலத்திலே ஹாஜியார் அவர்கள் திண்டுக்கல்லுக்கே வருகை தந்தார்கள் அது நான் இங்கே வந்ததை விட நூறு மடங்கு பெரிதாக எனக்கு தோன்றுகிறது உண்மையும் அதுதான் அல்லாஹாலா எல்லா வகையான ஹெயர் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாகிருதாவான சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷகித் அல்காட் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி விருது தமிழ் பாடல்களும் இசைமுரசு ஆஜி நாகூர் இ எம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து